देवदारस्मरणनिलक्षं लक्ष्मीरुदं मञ्जं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वं तनोदयः सीतया देव्या परम पितामहस्यापि पितामहस्य प्राजयसदादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तैतराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यकविद वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्त प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणभोग श्रीमद्रङ्कशठारिसम्यविराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वगाद्यजलजित्पादारविन्दाश्रय मद्वेदपदं च देशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशादनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेदीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं वृदाभ्यं नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीर्धन्मदिव्यपादुका सेवक श्रीवन् षडगोप श्रीनारायणीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवन् षडगोप श्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य विदाशाखां वन्दे वाल्मीकोकिलं वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिण शृण्वन् रामकथानाथं कोणयादिपराङ्गतिं यद्वेदं सततं रामचरितामृतसागरं मधुत्रस्तं मुनिं वन्दे प्राजेशमकल्पटम् गोष्पदीकृतवारायं मजदीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशभक्षन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं प्रतिमतां वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं सरसार्मामि उल्लङ्घ्य सिन्धोः शैलं जलीलं यशोकवन्यं च आदाय तेनैव तदाकलङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिगमनीयविग्रहं पारिजाततिरुमूलवासिनं भावयामि पवमानन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं दत्त दत्तगतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिन्नमदराक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राजेतदादादि साक्षात् अमायनात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशरश्वबद्धं निजामयद्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्दकरायदाक्षं रामं निशाचरविनाशकरं नमामि मण्टपे मध्ये पुष्पकवासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुते मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः प्रमुखं रामं भजे श्यामलं சீதாலக்ஷ்மண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நம அவர் பலாபலத்தை தெரிஞ்சுட்டு கிளம்பலாம் இங்கேருந்து சீதையை பார்த்தாச்சு அவரிடத்துல கனையாழியை கொடுத்தாச்சு சூடாமணியை வாங்கிட்டாச்சு இப்போது இந்த இடத்துல பலாபலத்தை அங்கே சொல்கிறார் நமக்கு என்ன அசைன் பண்ணுறாளோ வேலை அவள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு குறவாக பண்ணுறவன் மத்தியமான வேலை அதமனான வேலைக்காரன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாளோ மேலே இருக்கிறவா அதை பண்ணுறவன் மத்தியமன் அவள் எதிர்பார்க்கறது மேலே அதிகம் பண்ணுறவன் உத்தமன் பேர் விடுத்த திசை கருமம் திருத்தின்னு ஆழ்வார் சாகிறார் இப்போ விடுத்த திசை கருமம் திருத்தின்றதுனால நாம் பார்த்துட்டு போனோம் கேவலம் கனையாழியை கொடுத்தோம் சூடாமணியை வாங்கிட்டோம் போனோம்னு இருக்க வேண்டாம் தேசத்தை பார்க்கலாம் இவா பட வீரர் எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கலாம் பலாபலத்தை தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ண அசோகவனத்தை கொஞ்சம் அழித்து பார்க்கலாம் அப்போது அவ வருவா அப்போ செல்ஃபி ஆக்சுவலாக இவர் யுத்தம் பண்ணோன்ற அக்ஷய்குமாரெல்லாம் கொலை பண்ணோன்ற எண்ணத்தில் இவர் பண்ணல பொதுவாக இருபத்தஞ்சு இது அவள் இவரை யுத்தம் பண்ண வச்சுட்டா ஆக்சுவலாக பாதி யுத்தம் அப்பயே நடந்து போச்சு பெரிய யுத்தம் இவர் வரத்துக்கு முன்னாடியே பெரிய யுத்தம் அங்கே நடந்து போச்சு பெரிய பெரிய புள்ளியெல்லாம் வீழ்த்திட்டு தான் வந்திருக்காரு இவர் இவர் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் அவகிட்ட சண்டை போட்டே இருந்தவரோ அதில் அவள் போயிட்டா அதனால் அப்போ அதை தெரிஞ்சுட்டு பண்ணோம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கனால ஜம்புமாலி அக்ஷயகுமாரன் முதல்வரை வதிச்சார் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால கட்டி கொண்டு போய் விட்டான் அவர் அந்த இடத்துல இருந்தார் அவன் பிரகஸ்தனை விட்டு பேச சொன்னான் பிரகஸ்தன் இங்கே பேசுகிறான் நீ யார் என்ன சரியாக சொல்லு கேள்வியெல்லாம் பிரகஸ்தன் கேட்குறான் நான் ஒன்றை பார்த்து பேச மாட்டேன் நான் அவங்ககிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு இவன் கேள்வி கேட்குறான் இவர் ராவனை பார்த்து பதில் சொல்கிறார் ஒன்றை மாதிரி நூறு ராவனை அங்கே என்ன சொல்கிற ஏன் மற்ற பிரத்தியவரை கஷித்து நாஸ்தி சுக்ரீவ சந்தி சுக்ரீவனுடைய சன்னதியில் என்னை விட மட்டமானவனே கிடையாது அங்கேன்னு சீதா கிட்ட சொன்னார் இங்கே உன்ன மாதிரி நூறு ராவணன் வந்தாலும் என்கிட்ட என் சுவாமி உங்ககிட்ட ராமசுவாமி உங்ககிட்ட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை உன்ன மாதிரி நூறு ராவணனை நான் பார்ப்பேன்னு சொல்கிறார் அந்த இடத்துல அதனால் அப்படின்னு சொன்னார் அப்போது பிரம்மா ஸ்வயம்பூஹு சதுரானலோவா விஷ்ணுவோடைய பாரம்பரியத்தை அவர் அங்கங்கே கொண்டு வரணும் அதுக்காக அனுமார் வாக்காக சொல்கிறார் பிரம்மா ஸ்வயம்பூஹு சதுரானனோவா ರುದ್ರಸ್ತಿ ನೇತ್ರಸ್ತಿ ಪುರಾಂತ கோவா ಇಂದ್ರೋ மகேந்திர சுரநாய கோவா திராதும் நசக்தா யுதிராம யுதிராமவத்யம் அவர் அவருக்கு அப்புறம் வால்மீகிக்கு அப்புறம் அவர் மாதிரி ஸ்லோகம் எதுவும் கிடையாது ரெண்டு ப ரெண்டு அக்ஷரம் மூணு அக்ஷரத்துக்கு மேலே பதம் இருக்காது புரியாத விஷயமே அதில் ஒன்றுமே இருக்காது எல்லாம் பிரம்மா ஸ்வயம்பூஹு சதுரானனோவா ருத்ரஹா ருத்ரஸ்தி நேஸ்திர திரிபுராந்த கோவா இந்திரோ மகேந்திர சுரநாய கோவா திராத்தும் ந சக்தாக யுதி ராமவத்யம் ராமன் இவனை கொலை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் பொதுவாக சொன்னால் இந்திரனை சொல்வா அண்ணா அவ்வளோ உயர்ந்தவரான சிவபெருமானன்னா சிவபெருமானன்னா அவருக்கே உற்பாதகரான பிரம்மா என்னான்னு இந்த ஆர்டரில் தான் சொல்லுவார் இந்திரன் அப்புறம் சிவனை சொல்லி பிரம்மாவை சொல்லணும் இவர் ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்லிருக்கார் பிரம்மா ஸ்வயம்பூஹு சதுரானனோவா கோவா இந்திரோ மகேந்திர கோவா சாதும் நசக்தா யுதிராமபத்யம்னு அது ஏதோ கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்டர் வச்சுக்கணும் கம்பேர் பண்ணுறதுக்கே ராமனுக்கும் அவாரியம் கம்பேர் பண்ணுறதுக்கே இல்லை தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்னான்னு சொல்கிறா பாருங்க அது திராத்தும்னு சக்தகான்னு இருக்குல்ல சக்தாகான்னு பகுவச்சனம் இருக்குது இவா தனித்தனியாக நான் சொல்லலை மூணு பேரும் சேர்ந்தாலும் ராமனிடத்தில் ராமன் பத்தியன்னு தீர்மானம் பண்ணிட்டான்னு சொன்னார் இவா மூணு பேரும் சேர்ந்தாலும் ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னா விட்டு மூணு பேரும் சேர்ந்தான்னு சொன்னா விட்டு ஆர்டர் எதுக்கு ஆகினாலும் ஆர்டரை மாற்றி போட்டிருக்காங்க அதனால திராத்தும் ந சக்தாக திராத்தும் ந சக்தாக திராத்தும் ந சக்தகான்னு சொல்லலை திராத்தும் ந சக்தகான்னா ஒவ்வொன்றுத்தோட அன்வயிக்கும் திராத்தும் ந சக்தாக அப்படின்னு சொல்லிட்டதுனாலே ஆர்டர் தேவையில்லைன்னு அர்த்தம் அவளுடைய பிருதமும் இம்மெட்டீரியல் ஆர்டரும் இம்மெட்டீரியல் திராத்தும் ந சக்தாக அப்படின்னு சொல்லிட்டதுனால யுதி ராமபத்தியம் யுதின்னு ஒரு சப்தம் யுத்தத்தில் திராத்தும் ந சக்தாக யுத்தத்தில் அவளால் காப்பாற்ற முடியாது தனித்தனியாகவும் காப்பாற்ற முடியாது மூணு பேரும் சேர்ந்தாலும் காப்பாற்ற முடியாது அவள் பிருதெல்லாம் வியஸ்தம் ஆர்டர்லாம் வியஸ்தம்னு இவ்வளோ சொல்கிறாரு யுத்தத்தில்னு ஒரு பதத்தை எதுக்கு போட்டிருக்க அப்படின்னு சொன்னால் அப்போ யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னா யுத்தம் இல்லாத போது ஜெயிக்கலாம் அப்போ காப்பாற்றுறதுனா அவள் கூட சரணாகதி பண்ணி காப்பாற்றலாம் ராமநாத வத்தியன்னு ஒருத்தன் இருந்துட்டான்னு சொன்னால் பிரம்மாவோ இந்திரனோ சரணாகதி பண்ணி காப்பாற்றலாம் மார்க்கண்டேயனும் கரியேன்னு சாய்கிறார் ஆழ்வார் கரினா தமிழ் சப்தத்துக்கு கரிக்கு சாட்சின்னு அர்த்தம் மார்க்கண்டேயன் சாட்சி அப்படின்னு சொல்கிறார் யார் வேணால் யார் வேணால் காப்பாற்றலாம் பெருமாளை ஆசிரிச்சு காப்பாற்ற வைக்கலாம் நேரடியாக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிற ரீதியில் அப்படி அவன் இடத்துல சொன்னார் அவனுக்கு கோபம் வந்தது இவனை ஏதாவது பண்ணணும் கொலை பண்ணணும்னு நினச்சா அப்போது இவர் சொன்னார் லக்ஷ்மணன் சொ விபீஷணன் சொன்னார் கொலை பண்ணப்படாது அது பெரிய தப்பு அபச்சாரம் அது தூதுவனா வந்தவன் மேக்சிமம் அவன் நடந்துக்கெல்லாம் அவனை வாபஸ் வாங்கிக்க சொல்லணும் அவன் இந்த தேசத்தில் சரியாக இல்லை அவனை இங்கே இனிமேட்டு இவன் தூதுவனாக இருக்கப்படாதுன்னு சொல்லணும் அவன் ரொம்ப விதமாக இருந்தானா அங்கவிக்கலம் பண்ணலான்னு தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொல்கிறேன் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு வதம் மட்டும் தூதுவனை பண்ணவே கூடாது விக்கலம் பண்ணலான்னு விக்கலம் பண்ணனா விக்கலம் தானே பண்ணுறான் வாழை வெட்டணும்னு சொல்லிக்கலாமா கூடாதா துர்புத்தி வந்ததுன்னா எதுவான அவனை தனக்கு தானே கூலி கொடுத்து சூனியை வச்சுக்கிறான்னு சொல்கிறா பாருங்க அது மாதிரியாக விபீஷண சொன்னதுக்கு தூதுவனை கொலை பண்ணவே கூடாது அது மகா பாபம் சாஸ்திரத்தில் இடம் இல்லை ஓன்னா அவனை திரும்ப எடுத்துக்கணும்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் போய் கிளம்ப பண்ணலாம் அப்படின்னு தான் சாஸ்திரம் இருக்குன்னா வாழை வெட்டணும்னு தோணப்படாதோ அதில் இது கொளுத்திடலாம் அவனை வாழல அப்படின்னு அவன் சொன்னான் அதனால அவள் கொளுத்தினா அப்புறம் அவர் வந்து அதை வச்சுட்டே எல்லாரையும் அந்த தேசத்தில் இருப்பாரெல்லாம் இது பண்ண அப்போது அவர் நினைக்கிற எஸ்யாஸ் எஸ்யாஸ்தி இது இவளுக்கும் இது சீதைக்கு தெரிய வந்தது இது மாதிரி பண்ணிவிட்டா ராஜசபையில் அப்படின்னு அப்புறம் அவள் பிரார்த்திக்கிறா எஸ்யா எஸ்யாஸ்தி சுஷூஷா எதஸ்தி சரித்தம் தபா எதிஜா எதிஜா பியேகபத்னித்துவம் சீதோபவ ஹனுமதா என்னுடைய பதிக்கிட்ட சுஷூஷையில் எனக்கு சுஷூஷ எண்ணம் கொண்டவளாக இருந்தால் நான் ஒத் ஒத்தனுக்கே பத்னியாக இருப்பது என்பது உண்மையாக இருந்தால் நான் அதாவது ராவணத்தோட தவிர இன்னொருத்தன் நான் மனசால் நினைக்காது உண்மையாக இருந்தால் அவனுக்கு அது ஒன்றும் ஏற்படப்படாது சீதோபவானுமத்தகான்னு சொன்னான் அவனுக்கும் சுடவில்லை அவர் என்ன நினைக்கிறேன்னா இது ஏன் சுடலை அப்படின்னா சீதையோட தபஸால் இது சுடலைன்னு அவர் நினச்சிக்கிறார் அதனால சீதாயாக ஆறு சம்சியேனா தேஜசா ராகவசிய பிதுஷ்ச மம சக்கியேனா நமாம் தகுதி பாவகா மூணு பேரால் சுடலை சீதையினுடைய ஆறு சம்சியத்தாலே ராகவனுடைய தேஜஸ்னாலே எங்கள் அப்பா ஏன் வாயோர் அக்னி வாயுவிலிருந்து பிறந்தவன் அக்னி மாத்தரிஷ்வானே பேர் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால அப்போது எனக்கு அக்னி என்னாராம் இவன் அனுமந்த இப்போ அனுமந்த் ஐயா அனுமந்தப்பான்னு இங்கே வச்சுருந்தா இப்போ அதை ஸ்டைலாக வைக்கணும்னு அனில்குமார் அப்படின்னு வைக்கிறான் ஏதோ அப்படியாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக வச்சுட்டேன்னா மனசு சந்தோஷமாக இருக்குது அ அனிலஹா அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல நிற்காதவன்னு அர்த்தம் காத்துக்கு பேர் அனில் அனில்குமார்னா அனுமார்னு அர்த்தம் அனுமன் தையாடுறது அப்போது மாடனா இல்லை அப்படின்னு மாற்றி வச்சுக்கிறா அப்படின்னா அப்போ ஐயா அப்பா அக்கா இதெல்லாம் சேர்த்து போகிறது நல்லது பேரோட அவ நாம் தப்பு சொல்லக்கூடாது நாம வச்சுக்கல ராதா கோதான்னு வச்சுக்கிறதால அவள் வச்சுக்கிறான்னு சொல்லக்கூடாது அதுலயும் இருக்குது இந்த அக்கா அண்ணா அந்த கன்னடக்காரன் நிறைய பேர் ஐயா சேர்த்துக்கிறாளே அதில் நிறைய லாபம் இருக்குது சாஸ்திரத்தில் லாபம் இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு அப்படி தொடர்ந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா அந்த அண்ணா பாவம் வரும் அவள் இடத்துல யோஜனை இல்லாத அனுமந்தையா அது மாதிரி வச்சுக்கல ஆனால் இப்போ அனில்குமார் அப்படின்னு வச்சுக்கிறா இருக்கட்டும் அது மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல கூட படிக்கிற பசங்க பொன் குழந்தை இருக்கட்டும் ஆண் குழந்தை இருக்கட்டும் ஒன்றுக்கு கூட தாயார் பேர் பெருமாள் பேர் இல்லாதது மாத்திரம் இல்லை விபரீத பேர் தான் இருக்குது மொத்தத்தையும் <laughs> அப்படின்னு வச்சுருக்கா அப்போது பிதுஷ மமசக்கிய நமாம் தகதி பாவகா அதனாலே அவள் அறியும் சந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் அந்த இடத்துல நம்பிள்ள சாய்கிற விரக விரக தசையிலே வாயு புத்திரனை தழுவுகை நாயகனுக்கும் நாயகிக்கும் ஒக்குமிரேன்னு எழுதின நாய கிரக தசையில் வாயு புத்திரனை தழுவுகை வாயு புத்திரன் வாயு புத்திரனை தழுவுக நாயகன் தழுவினா நாயகன் ராமன் தழுவ போகிறான் மேலே நாயகி எங்கே தழுவினா அது இதுவாக இருக்கே நாயகி எப்படி அவனை வாயு புத்திரனை தழுவ முடியும் அப்படின்னா வாயு புத்திரனா தீன்னு அர்த்தம் தீய தழுவுறது நாயிகா பாவத்தில் ஆழ்வார் தீய தழுவுறது அப்படின்னு அர்த்தம் விஸ்லேஷ தசையிலே வாயு புத்திரனை தழுவுகை ராமன் வாயு வாயுபுத்திரனான அனுமாவோட தழுவுறான் விஸ்லேட தசையே நம்மாழ்வார் வாயு புத்திரனை தழுவுற இவரை நாயகியாக தானே இருக்க அங்கே நாயகின்ற சப்தம் நம்மாழ்வாரை சொல்கிறது சீதையை சொல்லலை அவர் நமக்கு வேலை கொடுக்குறார் இவர் யாரை நாயகின்னு சொல்கிறார் அப்படின்னு வாயு புத்திரனை தழுவுகைன்னு அப்போது அவனுக்கு ஒன்றுமே பண்ணலைன்னு தெரிஞ்சா அப்போது தன்யாஸ்தே அப்போது ஆனாலும் அவர் மனசில் என்ன பண்ணுற கொளுத்தில் ஆனால் இது மாதிரி காரியம் பண்ணியிருக்கப்படாதோ என்னவோ யோசிக்காமல் காரியம் பண்ணிட்டோமோ கோபத்தை கோபம் வந்ததுன்னு சொன்னால் மனுஷன்னு பிறந்துட்டா கோபம் இல்லாத இருக்காது அது ஒரு பாவம் அது இந்த எந்த பாவமுமே மனுஷாளுக்கு இல்லாத இருக்க முடியாது அப்போ மகாத்மாவா இருக்குவா என்ன பண்ணுறா நெருப்பை ஜலத்தில் அணைக்கிற மாதிரி கோபத்தை அணைச்சிக்கிறா மற்றவாளால் அணைக்க தெரியல அதால் தான் இவ்வளோ விபரீதமும் லோகத்தில் நடக்கிறது தன்யாஸ்தே புருஷ சிரேஷ்டாக ஏ புத்தியா கோபம் உச்சிதம் நிருந்தந்தி மகாத்மானஹா தி அந்த அக்னிமிவ அம்பசா அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அக்னியை கொண்டு போய் நினைக்கிறோம்னா எப்படி ஜலத்தில் நினச்சிடுறாளோ அது மாதிரி புத்தியால் கோபத்தை நினச்சி அணைச்சிடுறா அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க லோகத்தில் நாம் இவ்வளோ அல்பனாக இருக்குமே அவசரப்பட்டுட்டு தீய வச்சுட்டோமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்போது மயாகலு தவ ரோஷ ரோஷதோஷாது பிரதர்சிதம் பிரதிசம் திரிசுலோகேஷு கபித்துவம் அனவஸ்திதம் ஏற்கனவே லோகத்தில் நம்ம ஜாதிக்கு நல்ல பேர் இல்லை அப்படின்னா என்ன பானர சேஷ்டை குரங்கு சேஷ்டை எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கானே அவனுக்கு இது ஒன்று தான் இல்லை அப்படின்னு சொல்கிறான் லோகத்தில் லோகத்தில் ஏதாவது நனக்கு வந்து பாசிக்கு தானே நோடி அவனுக்கு இந்த இது மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்ல இப்படி சொல்கிறாள் லோகத்தில் ஏற்கனவே லோகத்தில் நம்ம ஜாதிக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது அதுக்கு வேற நான் வேற அதுக்கு அது ஜாதி புத்தி போகாது பார்த்தி அவன் எப்படி இருக்கான்னு என்ன வேற சொல்லிடுவா பிரதிதம் திருலோகேஷு கபித்தம் அனவஸ்திதம் இந்த புத்தி எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்கிறேன் அங்குலம் அப்புறம் யோசிச்சுக்கிறேன் அவ பிரபாவத்தால் நமக்கே சூடு தெரியலன்னா அவளுக்கு எப்படி இது அவளை எப்படி இது தகிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற நமேதகத்தில் ஆங்கூலம் கதம் ஆரியாம் பிரதக்ஷதி நமக்கே ஒன்றும் ஆகலைன்னு சொன்னால் அவள் பெருமையால் நமக்கு ஒன்றும் ஆகலைன்னா அவளுக்கு எப்படி இது சுட்டரிக்கும் அதால் தான் அவள் எங்கே வேணால் அங்கே இறங்க சொன்னது தீக்கு எரியும் சீத்தை தீயில இறங்கினா தீக்கு உடம்பு எரியுமே தவிர சீத்தைக்கு என்ன ஆகும்னு சொல்கிறாருங்க அதனால் அப்படி சொல்லிக்கிறதுனாலே நமே தகுதி லாங்கூலம் கதம் ஆரியாம் பிரதர்ஷதி தக்து அப்படின்னு இவர் சொல்லிகிட்டே இருக்க இது மனசுக்குள்ளே நாம் தப்பு பண்ணிட்டோமோ கபித்துவத்தை காமிச்சிட்டோமோ இல்லை இல்லை நமக்கே ஒன்றாகட்டா பிராட்டிக்கு என்ன ஆகும்னு அவர் நினச்சிட்டே இருக்கும்போது சார நாள் பேசிட்டு போகிறா தக்தேயம் நகரி லங்கா சர்வா சா சாட்ட பிராகார தோரணா ஜானகி தக்தேதி விஸ்மயோ அத்புதமே விபீஷணா செலக்டிவாக இந்தந்தான் அவள் கண்ணகி மதுரை ஏறிச்ச போது சொன்னான் வேதாத்தியனம் பண்ணவா பசுக்கள் பசுக்கொட்டா இதெல்லாம் தவிர மீதி எறியணும் அப்படின்னு சொன்னா அவள் அதை மாதிரியாக நிறைய பேராக நடுவு நடுவில் எரியாமல் இருக்குது விபீஷணா எரியலை இப்படிலாம் இருக்குது சீதைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு அவ விஸ்மயப்படும் அது எப்படி அக்னியானவன் செலக்டடாக ஒரு சில இடங்களை மாத்திரம் எரிக்கிறான் அப்படின்னு சார நாள் பேசிட்டு போகிறார் தக்தேயம் நகரி இலங்கா சர்வா சாட்ட பிராகார தோரணா ஜானகீன தக்தேதி விஸ்மயோ அத்புதமே வினஹா அப்போது சரி எதுக்காக இருந்தாலும் இவா சொல்லிட்டா சார நாள் சொல்லிட்டு போயிட்டா நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் அங்கேருந்து கிளம்பி ஆத்துக்கு இதுக்கு வந்துடுவோம் இந்த க கடலை தாண்டிடுவோம் எதுக்கு இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லதுன்ட்டு மறுபடி சாரனாலே சொல்லிட்டாளே அப்படின்னு அவர் க கிளம்பி வரல மறுபடியும் அசோகவனத்துக்கு போய் பிராட்டியை சேவிக்கிறார் ஆக்சுவலாக கா அப்போது பிராட்டி நினச்சிக்கிறா இத்தனை பேர் வதமாயிருக்கா எல்லாம் நியூஸ் வந்துருக்கு அங்கே தான் ஃப்ளாஷ் நியூஸ் பேசுறதுக்கு மகிஷா சுற்றி இருக்காள அவன் இருக்கிறதுனால இவளுக்கு நல்லா தெரிஞ்சிடுது தெரிஞ்சிட்டு சொல்கிறா அப்போ சொல்கிறா காமமஸ்ய துமே வைகா காரியசிய பரிசாதனே வானரசேனெல்லாம் இங்கே வர வேண்டியவே அவசியம் அப்போ என்ன பண்ணால் நீ ஒத்த வந்துட்ட பலசாலி தாண்டி வந்துட்ட மற்றவெல்லாம் எப்படி வருவான்னு யாரும் தேவையில்லை நீ ஒத்தம் என்ன கூட்டின்னு போகிறதுக்கு நீ ஒத்தம் இருக்க அதனால் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நீ அவ்வளோ காரியத்தைப்பட்டு போயிருக்க காமமஸ்யத்துவமே வைக்கா காரியசிய பரிசாதனே ஆனாலும் நீ அதை பண்ணிவிடாத மரியாதா புருஷோத்தமாவான் அவன் அதனால சரைஸ்து சங்குலாங் கிருத்வா மாம் நயேத்தியதி காக்குஸ்தா பரபலார்த்தனா மாம் நயேத்தியதி காக்குஸ்தா தத் தஸ்ய சதிருஷம் பவேது அவனுக்கு குறை வந்துடப்படாது அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் சரிம்மா பிராட்டியை பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினார் கிளம்பி இங்கே வந்து அங்கே அங்கே வந்து சேர்ந்துட்டேன் இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டேன் அங்கே தான் தான் முதல்ல பார்த்தேன் அவளிடத்தில் சொல்லிட்டேன் இதுமா நான் இப்போ சீதையை பார்த்துட்டேன்னு விஷயம் சொன்னேன் சொன்னோன்னே எல்லாரும் குடிக்க ஆரம்பித்தா மதுவானத்தில் சுக்ரீவம் பார்த்தான் ஆ பசங்க ஆற்றுக்குள்ளே வந்தால் பரீட்சை நல்லா எழுதுக எழுதுக்கான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது இந்த ஷூவை வீசுறதை பார்த்தாலே தெரியும் <laughs> அது அது வீசிட்டு வந்ததுன்னா நல்லா எழுதிருக்கான்னு அர்த்தம் அது என்னவோ பண்ணிட்டு அப்படி அப்படி வந்து அங்கங்கே வந்து உக்காண்டுதுன்னா அது அது ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கா நாம அதை கேட்கக்கூடாது என்ன சிரிக்கிறான் பாரு மாலோலம் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக எப்போ இவன் மதுவனத்தை அழிக்கிறாளோ சுக்ரீவன் சொல்லிட்டான் எப்போ மதுவனத்தை அழிக்கிறாளோ காரியம் நடந்தது சீதையை பார்த்துட்டா சீத்தை சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டான் அதுக்கு தான் மதுவனத்தை அழிக்கிறத நிறுத்தக்கூடாது அதுங்கோ ராணுவ வீரன் சந்தோஷத்தில் ஒன்று பண்ணான்னா அவனை தடுக்கக்கூடாது அதுக்கு சாஸ்திரம் அதுக்கு தர்மசாஸ்திரம் அவன் ரொம்ப கொண்டாடுற போது விட்டுடு ராணுவ வீரனை அவன் அந்த சந்தோஷம் அவனை ஜெயிச்சோன்னு சொன்னால் ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது அவன் அங்கேருந்து வந்தான்னு சொல்லிட்டு எப்படி கொண்டாடினா பாருங்கோ அங்கே உளுந்து வந்தான் அங்கே அடிச்சுட்டு வர்றதுக்கு இந்த இப்போ சமீபத்தில் நடந்த பொழுது அது அப்படி கொண்டாடணும் அதை அப்படின்னா அது தேசத்துக்கே உற்சவம் அவன் தேசத்தையே காப்பாற்றுறான்னா அவனுக்கு ஒரு தேனை பிடிச்சி சாட்டா என்ன போச்சு அவன் சாப்பிட்றதுல போட்டு அதனால் போலீஸ்காரன் போலீஸ்காரன் அது மாதிரி காவல் பண்ணுறவாளுக்குன்னு அவள் சந்தோஷப்படுறதுக்குன்னு நாம் இருக்கணும் ஏன்னா அவள் ராத்திரி முகத்தம் நம்ம காப்பாற்றிட்டு இருக்கா அதனால் அவன் பர்மிஷன் வாங்கலையே அப்படின்னா அதுக்கு பட்டர் சாச்சை அதெல்லாம் நீ காரணம் சொல்லாத தர்மசாஸ்திரம்லாம் கொண்டு வராத இத்தனை பேரும் வேஷ் வேஷ் அவன் ஆம்பியால் பார்த்துட்டோம் முதுக தட்டினா பெருமாள் முதுகு என்ன ஆயிருக்கும் மதுவனம் போனால் போகிறது பெருமாள் முதுகு பொழைச்சிது அப்படின்னாரான் பட்டர் அப்படின்னு சொன்னதுனாலே அப்போது பிரசவன அவெல்லாம் கிளம்பினா அவள் கேமமாக இருப்பதை கூறினார் பெருமாள் ஏழு இருக்கார் அந்த இடத்துல அங்கே வந்து சூடாமணியை கொடுத்தார் பெருமாள் வாங்கிட்டார் என்னென்ன சொன்னால் காக்காசுர உத்தான் தான் எல்லாத்தையும் சொன்னார் கடைசியில் மொத்தம் சொல்லு அப்படின்னா பெருமாள் காது கொடுத்து கேட்டுட்டார் ஒரு மாத காலம் அவள் டைம் கொடுத்துருக்கா விராட்டி அப்படின்னு சொன்னார் கேட்ட உடனே ஏவ முக்தோ ஹனுமதான் ராமோ தசரதாத்மஜா தம் மணிம் ஹிருதயே கிருத்வா பிரதிரோத சலக்ஷ்மணா அந்த மணியை வாங்கிட்ட பெருமாள் ஹிருதயத்தில் வச்சுட்டு சந்தோஷப்பட்டார் அவள் உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்தனரால் இவர் ஏன் உச்சி மேல் வச்சுக்கல அவ இடத்துல அவள் அவ மணியை வச்சுட்டார் புரியுதா அவள் இருக்கிற இடத்துல அவள் மணியை வச்சுட்டார் ஏவ முக்தோ அனுமதா ராமோ தசரதாத்மஜா தம்மனிம் ஹிருதயே கிருத்வா உடனே அழுக பெருமாளுக்கு பிரரோத சலக்ஷ்மணா அப்புறம் சொல்ல இது விவாக காலத்தில் கொடுத்தது அந்த பாதுகையும் அயோத்தியா தான் பிடிங்கி வச்சுட்டு இருப்பாவோ புரியுதா கனையாழியும் ஜனகந்து கல்யாணத்தின் போது போட்டது அந்த பாதுகையும் மணி பாதுகையும் ஜனகநாத்தில் கொடுத்தது ஏன்னா மணி பாதுகை இருக்கிறதுனால அவன் தான் கொண்டு வந்திருப்பான் திருப்பி போட்டு கூட்டின்னு போகிறதுக்குன்னு நினச்சிப்பா ஏற்கனவே அவள் சொல்கிறவா இருக்காளே அவன் திரும்பி வரமாட்டேன்னு சொன்னான்னா பாதுகையை வச்சுட்டு இருந்தான்னு அதனால் இதுவும் ஜனகராத்து பாதுகையும் ஜனகராத்துது கனையாடியும் ஜனகராத்துது சூடாமணியும் ஜனகராத்துது அதனால் தம் மணியும் கதையே கிருத்துவா அப்போ பெருமாள் சொல்கிற கதை சொல்கிறேன் அந்த மணியை அந்த சூடாமணியுடைய பெருமையை பற்றி சொல்கிறேன் அது எப்படி ஜலசம்பவம் அப்படின்னு சொல்கிறேன் அதை கல்யாண காலத்தில் கொடுத்தது மொத்தத்தையும் சொல்கிறார் அவர் ஆகினாலே மா மம கதவு தௌது உடனே சொல்கிற எல்லா எல்லாரும் சேர்றா அந்த இடத்துல சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிற நீ கடைசியாக வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த சீத்தையோட முகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிற அவளுக்கு சாந்தியை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ஒரு மாதத்துக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அவள் தைரியமாக இருப்போம் மம புஷ்டகதோ தௌச்ச நான் கடைசியாக அவகிட்ட பேசிட்டு வந்த வார்த்தை இது மம புஷ்டகதோ தௌச்ச சந்த சூர்யாவியோதோ என் என் தோல் மேலே சந்திரன சூரியனை ஏற போகிறா யார் ராமன் லக்ஷ்மணன் என் தோல் மேலே ஏற போகிறா தொத்சகாசம் மகாபாகே நிருசும்மாவாகம் இஷ்யதா நிசும்மன் ரெண்டு பேரும் உன்னுடைய அருகு அருகிலே வரப்போகிறார்கள் நிசும்மன்னா நரசேஷ்டன் அர்த்தம் அதனால் அப்பா இதை வில்லியூர் ஆயிடுங்க இதில் இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணேன் நிருசும்மா டோலைக்கு ரெண்டு நிசும்மன் வந்திருக்கான் ஐடிங்கிறோம் நிருசிம்ம சப்தம் அங்கே பதப்பிரயோகம் பண்ணிருக்கான்னு ஆகினால நிருசிம்ஹா வாகமிஷ்யதா தொசகாசம் மகாபாகே நீ சீக்கிரம் பார்க்க போகிற உனக்கு மங்களம் உண்டாக போகிறது இந்த இடத்துல என் தோல் மேலே ரெண்டு சூரிய சந்திரன் இருக்க போகிறா அது ராமன் லக்ஷ்மணன் அவா பிரகாசிக்க போகிறான் நிசும்மா வாகமிஷ்யதா நிவத்த வனவாசஞ்ச துவயாசார்த்தம் அறிந்தம் அபி அபியசிஞ்சத் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷதி ராகவம் சீக்கிரமாக ராமன் பட்டாபிஷேகத்தை நீ சேவிக்க போற என்பதை நான் கடைசியாக சொல்லிட்டு அவளிடத்துலேருந்து கிளம்பினேன் அவள் சாந்தி அடைஞ்சுட்டா நான் கடைசியாக சொன்ன வார்த்தையை கேட்டாவிட்டு பிரசன்ன முகமாக சா சாந்தத்தோடு இருந்தால் பிராட்டியை சந்தோஷமாக சேவிச்சுட்டு வந்தேன் அவள் முகத்தை சந்தோஷமாக நான் சேவிச்சுட்டு வந்தேன்னு சொன்ன பெருமாள் அனுமாரவுடனே கட்டி தழுவின்றார் அகஞ்சா ரகு ரகுவம்சா வேகமாக போனோம் லக்ஷ்மணஸ்ய மகாபலா வைதேகியாக தரிசனேனாத்திய தர்மத பரிரக்ஷிதாக அகம் சா நானும் லக்ஷ்மணஸ் மகாபலகா நடுவில் ரகுவம்சஸ்தான் இருக்குது இவா ரகுவம்சத்தில் சேராதவாளா ஜனக வம்சத்திலேயா சேர்ந்தவா ரகுவம்சம்ன்ற சப்தத்தால் பரதனை சொல்கிறார் ஸ்தான பிரமாணம்னு பேர் எந்த இடத்துல போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா சத்ருக்ன சொல்லவே இல்லை லக்ஷ்மணனை சொன்னால் இவனை சொன்னால் பரதனை சொன்னால் சத்ருக்னை சொல்லுதா பன்னெண்டு ஆழ்வார்னு சொல்லுவார் சுவாமி என்ன பண்ண பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன்குருணல் வரும் குருகேசன் பிட்டி சித்தன் தூய குலசேகரன் நம் பானநாதன் தொண்டரடி மழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேல் ஏந்தும் மகையர்கோன் என்றிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள்லாம் தெளிய ஓதி தெளியாத மறுநிலங்கள் நாலாயிரம் பாசுரத்தை பத்து பேர் எழுதியிருக்கா இந்த பத்து பேர் எழுதினா நாலாயிரம் பாசுரம் வேதத்தில் புரியாத விஷயத்தெல்லாம் தெளிவிக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் விட்டங்களே பன்னெண்டு பேர் ஆண்டாள் பெரியாழ்வார்கள் அடக்கம் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்கள் அடக்கம்னு சொன்ன மாதிரியாக அப்போது சத்ருக்னன் பரதனில் அடக்கம் ஆனால் பரதன் என்ன சொல்லிட்டு ரகுவம்சம்னு சொல்லிட்டார் எங்கள் ரகுவம்சத்துக்கே ரகுவம்சம்னா பரதன் பரதன்னா ரகுவம்சம் அந்த அளவுக்கு வசந்த வேண்டாவான் அதனால அகம் ச ரகுவம்ச ரகுவம்சால ஸ்தான பிரமாணத்தினால பரதனை சொல்கிறது எங்கள் ரகுவம்சத்துக்கே பெருமை பரதன் அதனால அகம் ச ரகுவம்ச அவன் ரகுவம்ச சப்தத்தால் பரதனை சொல்லிட்டு அதுலேயே சத்ருகுணன் சேர்ந்தவன் லக்ஷ்மணஸ்ய மகாபலகா வைதேக்கியாக தரிசனேனாத்திய தர்மத பரிரட்சிதாக ஒன்னால் நாங்கள் மொத்த பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் ஏக சர்வஸ்வ பூதோமே அவனுக்கு என்ன கொடுக்குறது அவன் தான் விரக்தனாச்சே விரக்தனுக்கு எதை கொடுத்து திருப்தி பண்ண முடியும் ஏழ சர்வஸ்வ பூதோமே பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலம் இவம் பிராப்தியா தத்தஸ்ய மகாத்மனா இந்த காலத்தில் இவ்வளோ பேருதவி பண்ணவனுக்கு விரக்தனுக்கு வேற ஒன்றும் ஐஸ்வர்யாதிகள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா விட்டு அவனுக்கு பிடிச்சதாகவும் எனக்கு பிடிச்சதாகவும் இருக்கக்கூடிய பெருமாளே மூர்த்தம் பிரம்ம தத் பிரியதரம் ரூபம் பெருமாளுக்கே ரூபத்தில் ஸ்வரூபத்தை விட ரூபத்தில் பெருமாளுக்கு ஆசை அதிகம் ஏன்னா அது பக்தாளுக்கு உபகாரமாக இருக்குது நம்ம அடையிறதுக்கே அந்த திருமேனி காரணமாக இருக்குது ஆகினால நத்தே ரூபம் நச்ச ஆகாரா ந ஆயுதானி நச்ச ஆஸ்பதம் பெருமாளுக்கு ஆயுதமானா எதுவுமே வேண்டாம் பெருமாளுக்கு என்னத்துக்கு உடம்பு திருமேனி தேவையே இல்லை ததாபி புருஷாகாரா தேவையில்லைன்றது வேற இல்லைன்றது வேற தேவையில்லைனாலே இருக்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை பக்தானாந்தம் பிரகாசுதேன்னு சொல்கிறதுனாலே அதனால் ஒரு சிலர் இந்த வருஷம் நவராத்திரிக்கு நாம் கொடுத்த ரவிக்க விட்டு அடுத்த வருஷம் நவராத்திரிக்கு நம்மாத்துக்கு வரும் இப்படி போய் அது வந்திருக்கும் அடுத்த வருஷமே வந்துட்டுனா பரவாயில்ல மாமி நினச்சிக்கிறா மூணு வருஷம் கழிச்சு வராமல் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிறா அப்படின்னு சொன்னா அப்போ லோகத்தில் கொடுக்கறது இது நமக்கு மேட்ச் இல்லை இது நமக்கு தேவையில்லை இது நமக்கு ரெண்டு மீட்ரு வேணும் ஒன்றரை மீட்ரு கொடுத்துருக்கா இப்படின்னு அது பாட்டு சர்க்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குமே அதை மாதிரி இல்லை பிடிக்காத கொடுக்கக்கூடாது அதாவது யா நமக்கு பிடிக்காதையும் கொடுக்கக்கூடாது அவளுக்கு பிடிக்காது எனக்கு பாவக்கான் என்ன பிடிக்கும்னு மாப்பிள்ள வர ராத்துக்கு அவருக்கு பாவக்காவே பிடிக்காதுன்னா வெள்ளமும் போடாத வெள்ளம் போடாத சாட்டா நல்லது அவருக்கு போட்டா நல்லா இருக்குமா இப்போ கொடுக்குறது ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம்னு சொல்லித்து ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் நமக்கு நமக்கு பிடிக்காத ஆற்றுல இடம் அடைச்சிட்டுருக்குன்னு கொடுக்குற மாதிரி ஒருத்தர் கொடுக்க முடியாது சரி நமக்கு பிடிச்சிருக்கு அது அவளுக்கு பிடிக்காதனாலும் அதை கொடுக்க முடியாது அப்போது அதுக்காக என்ன பண்ணால் நம்ம விட அவளுக்கு எது பிடிக்குமோன்னு பார்த்துட்டு கேட்டுட்டு அதான் மாப்பிள்ளைக்கு என்னடி பிடிக்கும்ட்டு தலைக்கு பண்ணோம் நான் பலத்தை சாப்பிட்டு போட்டோம் அவர் வந்தா அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அவளை கேட்டு கொடுக்கணும் இந்த இடத்துல பெருமாளுக்கும் பிடிச்சது ஒரு களத்திலே சோறு உண்பாரை போல இந்த திருமேனி இருக்க ஒரே தட்டில் ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி அது மாத்திரம் இல்லை அமிர்த ராசிக்கு புள்ளிட ஒன்னாதிரே அமிர்தத்தை சாப்பிட பசு வந்தால் ஆத்திக்கீரை கொடுக்கலாம் தேவதைகள் வந்தால் அவிசு கொடுக்கணும் அதை விட்டுட்டு தேவதைகள் வந்தால் ஆத்திக்கீரை கொடுக்க முடியுமா ஆகினால அமிர்த ராசிக்கு புள்ளிட ஒன்னாதிரே அவனுக்கு இந்த திருமேனியில் தான் ஆசை அதிகம் தனக்கும் தனக்கும் பிடிச்சது அவனுக்கும் பிடிச்சது அதனால் கட்டி அணைஞ்சு விட்டார் ஏஷ சர்வஸ்வ பூத்தோமே அது மாத்திரம் இல்லை பல சரீரம் கொடுத்தவனுக்கு இது கூட எனக்கு திருப்தி இல்லைடா அவன் விரக்தன் எனக்கும் பிடிச்சது திருமேனி பக்தாளுக்கும் பிடிச்சது திருமேனி அதால் கட்டி அனுப்பிச்சுட்டேன் ஆனால் இத்தனை சரீரம் கொடுத்து நமக்கு நூறுரூபா கொடுத்து உபகாரம்னா இரநூறுபா கொடுக்கணும்னு தோணுமே அவன் சீத சரீரத்தை கொடுத்துருக்கான் ஏன் சரீரத்தை கொடுத்துருக்கான் ரகுவம்ச சரீரத்தை கொடுத்துருக்கான் லக்ஷ்மண சத்ருக்கு அஞ்சு சரீரம் கொடுத்துருக்கான் அவன் நான் ஒரு சரீரம் தானே அவனுக்கு திருப்பி கொடுக்குறேன் அதனால் இது கூட பிரத்திபகாரம் ஆகாது என்று பெருமாள் சாட்சியர்னு அதுக்கப்புறம் எல்லோரும் கூடினா சுக்ரீவனை கூட்டார் இனிமேட்டு காலம் தாழ்த்தப்படாது அது பஞ்சாங்கம் எங்கே வச்சிருந்தா மாட்டிருந்தானே எனக்கு தெரியல பஞ்சாங்கம் இருந்தாலே மறந்து போகிறது இப்போல்லாம் ராத்திரி ஒரு தடவை பஞ்சாங்கம் நாளைக்கு பார்த்துட்டு படுத்துட்டா மறுபடியும் காத்தாலேருந்து ஒரு தடவை பஞ்சாங்கம் பார்த்துட்டு போனால் விட்டு அங்கேருந்து என்ன நட்சத்திரம்னு கேட்க வேண்டியதாக இருக்குது <laughs> நம்ம கதி அப்படி இருக்குது பெருமாள் அப்படியே சொல்கிற இன்றைக்கி முகூர்த்தம் நன்னா இருக்கு உத்தர பல்குனி நாளைக்கு அஸ்தம் உத்தர பல்குனி நாளைக்கு அஸ்தம் எதோ இப்படி இப்படி நேரவர் அவர் எவ்வளோ வாசிச்சிருக்கார் பாருங்க ஆனால் இன்றைக்கி உத்தர பல்குனி நாளைக்கு அஸ்தமாக வேறு இருக்குது தாரெல்லாம் நன்னா இருக்குது இப்பயே கிளம்பிடலாமா மத்தியானம் வேற இப்பயே விடலாம் சேனையை கூட்டுண்டு அப்படின்னு சொல்லி அஸ்மின் முகூர்த்தே சுக்ரீவ பிரணா பிரமா பிரயாணம் அபிரோச்சையா இப்பயே நாள் நன்னா இருக்குது இப்பயே விடலாம் அவளுக்கு ஏன்னா அவள் ஒரு ஒரு மாதம் கெடு கொடுத்துருக்காளு அஸ்மின் முகூர்த்தே சுக்ரீவ பிரயாணம் அபிரோச்சையா யுக்தோ முகூர்த்தோ விஜயா அந்த இந்த முகூர்த்தத்துக்கு வேற நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு இது விஜயம்னு பேர் முகூர்த்தம் ஒவ்வொரு இடத்துல எங்கேயா விட்டுக்கால வரும் அது விந்தோ நாம முகூர்த்தோயம் அவர் இவர் சொன்னார் விந்தம்னு முகூர்த்தம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் மீன் மீன் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிப்பான்னு சொன்னார் இது விஜய முகூர்த்தமாகவும் இருக்குது யுக்தோ முகூர்த்தோ விஜயா பிராப்தோ மத்தியம் திவாகரா பிராப்தோ மத்தியம் திவாகரா திவாகரனும் நடுவில் இருக்கான் மத்தியானம் பன்னெண்டு மணி நேர சூரியன் இருக்கான் விஜயம் என்கிற முகூர்த்தம் உத்தர பல்குனி நாளைக்கும் அஸ்தம் இன்னைக்கு நாளைக்கு தொடர்ந்து நாள் நன்னா இருக்குது நாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னார் அப்போது யார் யார் யார் யார் கண்ட்ரோலில் யார் யார் இருக்கணும் ஏன்னா தேவதைகள் வந்து வானராளாக பிறந்திருக்கா அதுவும் ஒரு காரணம் பகவத் விஷயத்தில் முதலிகள்னு சொல்கிறதுக்கு வானர சப்தம் பயன்படுத்த மாட்டேன் பகவத் நாலாயிரம் வியாக்கியானங்களை தேடி பார்த்தா ஒரு இடம் ரெண்டு இடத்துல இருக்கும் அங்கே முதலி சப்தத்தை பிரயோகம் பண்ணால் ரசம் இருக்காது அதனால் குரங்கு கூட ரசிக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல முதலிகள் ரசிக்கும்னு சொல்லக்கூடாது ரசிக்க ரசிக்காத ஒரு ஜந்து ரசிக்கும்னு சொல்கிற இடத்துல கூட அதெல்லாம் முதலி என்ற சப்தத்தை தான் அவள் பயன்படுத்துவாள் அதனால் அப்போ கா அதில் தேவதைகள் வந்து பிறந்தவா வெவ்வேறு ரூபம் அவளுக்குள்ள இங்கே வந்தால் அவளுக்குள்ள ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா கான் ஆழ்வார் செய்கிற இந்த சூக்மலாம் நிறைய திருமொழியில் இருக்குது காண எங் எண்கும் மூணு என்ன காண எண்கும் குரங்கும் முஷுவும் படையா அடலறக்கர் மானம் அழித்து நின்ற வென்றியம்மான் எனக்கென் நாழி ஆயின்ற எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமறுமுறவின் நமோ நாராயணமே காண காணும் எண்கு மூணு சுழியின் எண்குன்னா கரடிக்கு பேர் கரடி ஜாதி காண எண்கும் குரங்கும் குரங்குல ஜாதி பேதம் முசு எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை அவளுக்குள்ளே இவ அதை அந்த தேவதைகளுக்குள்ள வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி ரூபம் எடுத்துட்டு இருக்கா காண எண்கும் குரங்கும் முசுவும் படையா அடல ரக்கர் அதான் வர குரங்குன்னு நினைக்கக்கூடாது சரித்திரத்தை பின்னாடி இவா இவா பெருமாள் அவதாரம் பண்ணது பதினெட்டாவது சர்க்கமோ ஏதோ பாலகாண்டத்தில் அதுக்கு முன் சர்க்கம் இவா யார் யார் எப்படி வந்தா அப்படின்றது பெருமாள் அவதாரத்துக்கு முன்னாடியே வானரால் யார் யார் என்பதை அங்கே சாச்சிருக்க ஆகினால காண எண்கும் குரங்கும் முஷுவும் படையா அடலரக்கர் மானமழித்து நின்ற வென்றியம்மான் எனக்கென்றும் தேனும் பாலும் அகுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உறவின் நமோ நாராயணமே வந்தால் மகேந்திர பருவத்துக்கிட்ட வந்துட்டா அப்போ கடலை கடப்பது என்பது ஆலோசனை வந்தது இப்போது கேமராவை அந்த பக்கம் திருப்புறார் வால்மீகி பகவான் இங்கே சமுத்திரத்துக்கு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கேமராவை திருப்புறார் அங்கே அக்கறையில அக்கறை இல்லாத ஒரு மீட்டிங் நடந்தது அக்கறையில் மீட்டிங் அக்கறையில் மீட்டிங் அப்படின்னா அவன் மீட்டிங் போட்டான் மீட்டிங் போட்டு நிக்கும் பண்ணுறவன் பேசினா ரெண்டு நாள் மீட்டிங் அங்கே நடக்கிறது மீட்டிங்கை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த சர்க்கம்லாம் பார்க்கணும் ரொம்ப அழகாக இருக்கும் சர்க்கம் மீட்டிங்கில் யார் யார் எப்போ பேசினா அவள் பாடி லாங்குவேஜோடு சொல்கிறேன் கேமரா பிடிச்சி இப்போல்லாம் என்ன பண்ணாமல்லாம் முடிஞ்சிருத்துன்னு சொன்னால் விட்டு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்ட்டு அங்கேயே போட்டு இன்னென்ன டிசிஷன் இன்னென்ன பெண்டிங் இது இத்தனாம் தேதிக்குள்ளே இந்த பெண்டிங் மேட்டருக்கு திரும்பி வரேன்னு சொல்லியிருக்கா ஷெடியூல் இதெல்லாம் போட்டு அங்கங்கேயே எல்லா இடத்துலையும் சைன் வருவான் இப்போ அப்படியே இல்லை வீடியோ வச்சுடுறான் தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரகான்னு அது யாரும் தப்பிச்சுக்க முடியல அது மாதிரி இல்லை நாம் ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி வீடியோ வந்து சேர்ந்துடுறது இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அங்கே மினிஸ்டர் மீட்டிங் போடுற மாதிரி அவன் சொல்கிறான் யார் யார் என்ன பேசினா அந்த மீட்டிங் என்ன அவள் பாடி லாங்குவேஜ்னா எல்லாம் இருக்குது ராமாயணத்தில் நிகும்பன் நான் நானே எல்லாரையும் வென்னுடுவேன் அப்படின்னு சொன்னான் இவ்வளோ வந்து தூது வந்த குரங்குக்கே ஆழ்வார் ஆழ்வார் ராட்சசாலா வேஷம் போட்டுன்னு சொல்லும்போது மனங்கொண்டேறும் மண்டோதரி முதலா அங்கையில் கண்ணினார்கள் இருப்ப தனங்குள் மென்முனை நோக்கமது ஒழிந்து தஞ்சமே சில தாபதர் என்று ஒவ்வொன்றுத்துலையும் சொல்கிற சீத்தை விட மண்டோதரி என்ன குறைஞ்சவோ நீ ஆசைப்பட்டான் யார் இதை கலியன்னு சொல்கிற சீதை விட மண்டோதரி என்ன குறவோ நீ ஆசைப்பட்டான் அது மட்டும் நியாயமா ஆம்பியா அழகாக இல்லாட்டா மட்டும் ஊற்றி பார்க்கலாமான்றது வேற விஷயம் அது ஆனால் குறைஞ்சபட்சம் இப்படி பண்ணியிருக்கப்படாதே அப்படின்னு அது மாதிரி தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கூடாத இவனை மாதிரி அசிடு அந்த வாமகா காமகா மனுஷியானாம்னு இவனை மாதிரி அசிடே இல்லை தாராளமாக ஒரு ததியாராதனை பண்ணி அனுமா இருக்கு அப்பா நீ ஏழை பண்ணிட்டு கொடுப்பா சீத்தையே அப்படின்னு தாம்பூலை வச்சு சேவிச்சுட்டு இருக்கணும் இவன் இவனை போல அந்த வாமகா காமகா மனுஷன் அந்த காமம் ஒன்று வந்துட்டுனா புத்தி எவ்வளோ கெட்டு போகிறது அப்படின்னு சொன்னால் தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடாதே ஆதல் என்று அவன் அவனால் நாம் கண்ட பெரிய ஸ்தானத்தில் இருக்கா தப்பு பண்ணிட்டா கீழே மொத்த பேருக்கு வந்து சேர்றது ஆதல் என்று படுகின்றதந்தோ அஞ்சு நோந்தரம் பொங்கத்தம் பொங்கோன்னு ஆழ்வார் சாகிறார் அது மாதிரி அவன் நானே வெண்ணுடுவேன் நீ முன் வச்ச கால பின்வாங்காதே அப்படிங்கிறான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறா அவன் ஒருத்தன் சொல்கிறான் ஏய் மிருகத்தை மாதிரி நடந்துக்கிட்டா நின்று சேவல் எப்படி நடந்துக்கிறதோ கோழிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா நின்று அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் யார் யாரோ என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா விபீஷனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல கடைசியில் நில்லுங்க கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ட்டு உரத்த குரலில் பேசினார் முதல்ல இதுக்கு காரணம் என்னான்னு பார்த்துக்கணும் இருக்கிற பாவத்திலே பெரிய பாவம் பரதாரா விமர்சனம் அதை பண்ணிட்டு இவ்வளோ பேசுறதுங்கிறது தப்பு நீங்கள் மொத்த பேரும் சேர்ந்து அவனை கண்டிக்க வேண்டியிருக்கு இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இன்றிக்கணும் வெளிநாட்டிலேருந்து வர கெடுதல்லாம் பெருசு இல்லை உள்நாட்டு கெடுதல் பக் சுற்றி வச்சுருக்குவா இருக்காளே அவள் அடித்து பேசுகிறவாளாக இருக்கணும் ராஜா அப்படின்னு பார்க்கப்படாது அமைச்சனாக வச்சுக்கிறவன் அவன் மனசில் பட்டதை பேசுகிறவனாக இருக்கணும் தான் பக்கத்தில் வச்சுக்கணும் ஆகினால இடிப்பார் இல்லா ஏமராமன்னு கெடுப்பார் அதுக்கு இன்னொரு குரலும் எழுதியிருக்கான் எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதை இப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான் ரெண்டு குரல் எழுதியிருக்கான் அவன் ஆகையினாலே அவன் சொன்னான் அயசஸ்கம் அனாயுஷம் ஒரு பரதார விமர்சனம் ஒரு குறை இருந்தால் அதுக்கு எவ்வளவு தோஷம் ஏற்படுன்றதை லிஸ்ட்டு போடுறான் லக்ஷ்மணன் அயசஸ்யம் எவ்வளவு புகழும் கீழே வரும் எவ்வளவு புகழும் ஒரு க்ஷணத்தில் கீழே வந்துடும் பரதார விமர்சனம் பண்ணால் ஐஎஸ்எஸ் கம் ஆனால் ஆயுஷ்யம் ஆயுசு போயிடும் ஏன்னா அந்த த அந்த தப்பு காரியம் பண்ணால் ஒருத்தனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும் மனசில் ஒரு மாதிரி குத்தம் இருந்துகிட்டே இருக்கும் துக்கம் இருந்தால் ஆயுசு தானாக குறைய போகிறது உடம்பு கெட்டு போகும் மனசு கெட்டால் உடம்பு கெட்ட போகிறது ஆனால் ஆயுஷ்யம் பரதாரா விமர்சனம் அர்த்த க்ஷயகரம் பணத்தை அது எப்படி எப்படி எல்லாம் கெடுக்கும் பணம் ஏழ்மையை வந்துடும் குடும்பத்தில் ஏழ்மை வந்துடும் கோரம் பாபஸ்திய புனர்பவம் அது மாத்திரம் இல்லை இங்கே தான் அப்படி கஷ்டம்னா மேலுக்கத்தில் ஆழ்வாசாகிய கூந்தல் மனைவியை துறந்துன்னு நரகமும் வேற ஏற்படும் இந்த தோஷத்தில் பெரிய தோஷமாகவும் நரகம் என்றும் ஏற்படும் அது மாத்திரமில்லை லோகத்தில் அவர் அப்படி இருந்தேற அவர் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறதா அனுவா இது எப்படி இருக்கு இந்த சரித்திரம் இருக்குன்னா நீ ஒரு தனிப்பட்ட மனுஷன் நான் தனிப்பட்ட மனுஷன் நான் எப்படி வாழ்வேன் நீ குடும்பத்தில் ஒரு மனுஷன் யாரும் சொல்ல முடியாது நான் தனிப்பட்ட மனுஷன் நான் எப்படி வேணா வாழ்ந்து நீ எப்படி தனிப்பட்ட மனுஷன் நீ சொசைட்டியில் ஒத்தன்னு சொன்னால் விட்டு ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜலம் கெட்டு போனால் கிணறு கெட போகிறது ஏன்னா அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜலபிந்துக்கு இது இல்லையா யாரும் சொல்லிக்கவே முடியாது சாஸ்திர பிரகாரம் ஏன் இஷ்டம் நான் தனி மனுஷன் நான் எப்படி வேணால் வாழ்வேன்னு சொல்ல முடியாது நீ எப்படி வாழ்வ உன் ஆம்பியா இல்லையா குழந்தை நீ தப்பு பண்ணால் குடிகாரம் பொண்டாட்டின்னு சொல்லுவா ஆவார குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகாது எவ்வளவு கஷ்டம் இருக்குது அதனால் இதை போல் தப்பு காரியமே கிடையாது அதனால் விபீஷண வஜ ராகவோ ராக்ருதேதுரா கொஞ்சம் விபீஷணன் பேசுறது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ராவணன் எவ்வளோ பரவாயில்ல இந்த இந்திரஜித்து இவன்கள்லாம் தான் அவனை மகாபாரசனிப்பான் தான் கெடுத்துட்டான் இவ்வளவு வந்தவன் கொஞ்ச நாள் விபீஷணாழ்வான் ஆழ்வான் பேசின உடனே அவனுக்கு என்னவோ மனசு சமமாச்சு அப்ரப்டா மீட்டிங்கை நிறுத்திட்டான் அதனால விசசத்யான்னு போடுற விபீஷண வஜ சுத்வா ராகவோ ராவணோ ராட்சசேஸ்வரா விசசத் விசர்ஜயித்வா தான் சர்வான் விசர்ஜயித்வான்னா சொல்லாமல் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு தடால்னு எழுந்து போயிடும் பாருங்க மீட்டிங்லாம் கன்க்ளூட் பண்ணிக்காத விசர் ஜெயித்வா இவெல்லாம் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போயிட்டான் விசர் ஜெயித்வா தான் சர்வான் பிரவிவேஷ ஸ்வகங்கிருகம் என்னவோ இவன் பேசுறது சரியா இருக்கா மாதிரியும் தோன்றது ஆத்துக்குள்ள போயிட்டான் விபீஷன் பார்த்தா இந்த பெரிய போஸ்டர் இருக்கவாளையே நாலு பேர் நல்ல தர்ம சங்கடம் இருக்கும் தனியாக போய் ஒரு தடவை பேசி பார்க்கலாம் தமிழகத்தில் அங்கே போய் நாம் ஏதாவது பேசணும் தனிமையில் பேசினா ஓரளவுக்கு மனசு மாறும் அப்படின்னு சொன்னால் தனிமையில் போய் பேசினான் அவன் ஒன்றும் பதில் சொல்ல அப்போ வெறுமை இருந்துட்டான் ரெண்டா மத்தா நாள் மீட்டிங் நடக்கிறது அப்போ என்ன பண்ணுவானா இவன் நினச்சிக்கிறான் நம்ம தனிமையில் போய் வேற பேசிட்டு வந்துருக்கோம் நேற்று கூட நாம் பேசினோடனே அவன் எழுந்து ஆற்றுக்கு போயிட்டான் கொஞ்சம் மாறிடுவான்னு நினச்சா அது என்னவோ அவனுக்கு மாற்றம் வரல மறுபடியும் மாற்றல இவனை மாதிரி ராமாயணத்தில் இல்லை நூறு கோடியில் பார்க்கணும் இவன் வந்தாவிட்டு எவன் போனானோ <laughs> நமக்கு தெரியாது அது ராமாய அது ராமாயணத்தில் இல்லை ஆகையினாலே இவர் போயிட்டு வந்தார் ஏன்னா நாளைக்கு கும்பகர்ணன் மாத்திரம் பரவாயில்ல இன்னும் விபீஷனை தூஷிக்கிறவாருக்கா கடைசி காலத்தில் விட்டுட்டு வந்துட்டான் ஏன்னா அவனே சொல்கிற யார் மகாராஜர்கள் இருக்கிற அந்த இடத்துல அவர் சொல்கிற பெருமாளுக்கு ஒரே சீசிப்பு அந்த இடத்துல ஆகாசத்தில் நிற்கிறான் அவன் சுக்ரீவ இடத்துல அவன் கேட்டிருக்கான் இவனை சேர்த்துக்கப்படாது அப்படின்றதுக்கு காரணம் சொல்லும்போது தமையனை இந்த கதியில் விட்டுட்டு வந்திருக்கான் அவனை சேர்த்துக்கலாமா ஏன்பா காத்தி மாறுகளை இப்படி பேசுறிய ஆடி ஆணில உன் கதி என்ன அவன் பெருமாளுக்கு ஒரே சிரிப்பு இது கார்த்தி மாதிரியோட பேசிட்டு இருக்கான் இது மாதிரி ஆபத்துஷையில் அண்ணாவை விட்டுட்டு வருது அண்ணா துஷ்டன் விட்டுட்டு வந்தானா உங்கள் அண்ணாவை தான் துஷ்டன் விபீஷன் என்ன காரியம் பண்ணனோ அதுதான் நீ பண்ணுறிருக்க இவன் சொல்கிறான் அதை வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல யுக்திக்கு ஆடி ஆவணியில் இந்த வார்த்தை சொல்லியிருக்கணும் நீனு நன்னா சௌக்கியம் அடிச்சா விட்டு கார்த்தி மார்கழியில நீ வந்து இந்த வார்த்தை சொல்கிறியா அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அப்போ யார் யார் போயிட்டு வந்தாலோ தெரியல மற்ற நாள் மீட்டிங் வந்துட்டால் யாரையும் பேச விடல ஒரு சில மீட்டிங் விடுவா பண்ணுவா மினிஸ்டர் மீட்டிங்கை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவா அதை மாதிரியாக வந்துட்டான் அவன் ஏன்னா அவன் வார்த்தை ஆரம்பத்துலேயே அப்படி தான் இருக்குது இல்லை இல்லை இப்போ விசாரம் இல்லை அப்படின்ட்டான் சபைக்கு வந்தவொடனே இப்போ விசாரம் கிடையாது அந்த இப்போ சீதையை கொடுக்க விசாரம் கிடையாது இனிமேட் நீங்கள் யாரும் பேசாதங்கோ சீதையை திருப்பி கொடுக்குறதா இல்லை யுத்தத்துக்கு தயாராகுங்கோ என்ன பண்ணுமோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அப்போது அப்போது கும்பகர்ணன் சொல்கிறான் சதி பூர்வகர்மானி கும்பகர்ணனுக்கு இஷ்டம் இல்லை இது தப்பு நடந்திருக்கு நீ நேற்று இன்னைக்கு போட்ட மீட்டிங்க எப்போ போட்டிருக்கணும்னா நான் இது மாதிரி அவளை கூட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி நீ போட்டிருக்கணும் இது மாதிரி தப்பு காரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ அப்போ சொல்லிட்டு அவளை சீத்தையை இப்போ நேற்று போட்ட மீட்டிங்லேயும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு நீ மினிஸ்டர் மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ விசாரம் இல்லை நான் சொல்கிறேன் யுத்தத்துக்கு தயாராங்கோ நீ சொல்கிற இதுவும் பிரயோஜனம் இல்லை நேற்று மீட்டிங்கும் சரியில்லை இனி மீட் இந்த மீட்டிங்கை நீ போட்டிருக்க வேண்டியது சீதாபகரணத்துக்கு முன்னாடி போட்டிருக்கணும் அதனால் நாங்கள் உயிர் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் அங்கேயும் சொல்லலாம் நீர்கோள வாழ்வை நச்சு நாள் வளர்த்து பின்னை அவன் பார்த்தா அவன் அது இல்லாத கதையை கொஞ்சம் கம்பன் சேர்த்து வச்சான் அவன் வந்து கும்பகர்ணன் கிட்ட வந்து விபீஷன் வந்து பேசுகிற மாதிரியாக வச்சான் அப்போ சொல்லலாம் நீர்கோள வாழ்வை நச்சு நீ நல்லவன் நம்ம பெரியவாளுக்கு எள்ளு தண்ணி விடுறதுக்கு ஒருத்தருக்கா நான் சந்தோஷமாக போகிறேன் ஆகையினால நீர்கோல வாழ்வை நச்சு நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து ஓ ஓ மார்பில் ஏதாவது கவசம் மாட்டினானா அவன் என் மார்பில் கவசத்தை மாட்டிட்டானே இப்போ விபீஷனை பார்த்தா அவன் ராவணன் இப்போ நீ சாக இல்லையா நீ கவசம் போட்டுக்கோ போ யுத்தம்னு சொல்லலையே உங்ககிட்ட என்கிட்ட அந்த சோம்பேரியா ஒருத்தங்கிட்ட அதுவும் துஷ்டங்கிட்ட சோத்தை வாங்கி தின்னப்படாது நான் அதை பாவம் பண்ணா விட்டு இதுதான் பண்ணும் நீர்கோல வாழ்வை நச்சு நெடுதினால் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து எழுந்த உடனே கவச்சத்தை மாட்டிட்டான் கையில் ஆயுதத்தை கொடுத்துட்டான் இப்போ நான் என்ன எந்த கையில் சோரை வச்சானோ அந்த கையில் ஆயுதத்தை வச்சுட்டான் நீர்க்கோல வாழ்வை நச்சு நெடுதினால் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேனி யானை கூடுதி கடிதினேகி இந்த இடத்துல இருக்காத இந்த ரத்த பாசம் ஒன்று இருக்க எப்பேற்பட்டாலையும் உள்ளே உள்ளே இருக்கணும் ஒத்தனை பிடிக்க போனால் அப்படின்னு ஒருத்தன் உள்ளே போடுவான் அதை மாதிரியாக சுழியில் மாட்டின்ற மாதிரியாக இந்த ரத்த பாசம் கெடுதல் நீ ஏன் இங்கே வந்த நான் அவனோட நின்று ஃபோட்டோ பார்த்துட்டு நான் செத்து போகிறேங்கிறான் யார் தார்கோலமேனியான் பக்கத்தில் நீ இரு கார்கோலமேனியான் பக்கத்தில் தார்கோலமேனியானான நீ இரு அதை பார்த்துட்டு நான் போகிறேன் நம்ம பெரியவாளுக்கு எள்ளு தண்ணி விடுறதுக்கு நீ ஒருத்தன் இருக்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறதுனாலே அப்போது அவன் நன்னா தான் பேசினான் அவன் கும்பகர்ணன் நன்னா தான் பேசினான் அப்புறம் கும்பகர்ணன் பேசினதுலேயும் விபீஷணம் பேசினதுலேயும் கோபம் வந்துட்டு அங்கே மகாபாஷன் இருந்தால் அப்போ அவன் பேசும்போது பெரியப்பா நம்ம அதுலேயே அம்மாவை பசங்க தப்பாக பேசினா அப்பா கண்டு கண்டிக்கணும் அப்பாவை பற்றி குழந்தை ஏதாவது தப்பாக பேசினா அம்மா கண்டிக்கணும் அது அப்பா பண்றது தப்பாக இருந்தால் கூட கண்டிக்கணும் நாம தான் வெய்ய முடியல அது வெய்யறது அப்படின்னு சந்தோஷம் இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு எண்ணெய் குத்தாத நெய்யை குத்தி ஏற்றலாம் திருவிளக்கு சாயங்காலம் அப்படின்னு நினச்சிக்க கூடாது விட்டு கூடாது அம்மாவை அப்பா விட்டு கூடாது அப்பா அம்மா விட்டு கூடாது இவன் இந்திரஜித்து கண்ணா அப்படின்னா பேசுறான் சித்தப்பா ஸ்தானம்னு கூட இல்லாத பேசுறான் அப்போ கூட அவன் ராவணன் அதட்டலை அவன்கிட்ட இது பார்த்தான் இது சரியில்லை இது பத்திண்ட வீடுன்னு நினச்சிக்கிறான் அப்போ சொல்கிறான் கடைசியில் வித்தியதே கடைசியாக அவன் ராவணன் சொன்ன வார்த்தை இந்திரஜித்து பேடின்னு சொல்லிட்டான் இவனை ராட்சதா நம்ம வம்சத்துக்கே சரியில்லை இவன் பேடி மாதிரி இருக்கான் இவன் விபீஷண அப்படின்னு சொல்லிட்டான் அது மாத்திரம் இல்லாத இவன் நம்ம குடும்பத்துக்கு கோடாலி காம்பு அப்படின்னு சொன்னான் அப்போ வித்தியதே கோடு சம்பன்னம் வித்தியதே பிராமணே தமஹா வித்தியதே ஸ்திரீஷு சாபல்யம் வித்தியதே ஜாதிதோ பயம் வித்தியதே கோடு சம்பந்தம் பசு இருந்தால் அந்த இடத்துல ஐஸ்வர்யத்துக்கு குறவு இருக்காது வித்தியதே பிராமணே தமஹா என்ன இருந்தாலும் பிராமணன் கொஞ்சம் நடுத்தரில் இறங்குறது சண்டை போகிறது இல்லாமல் ஏதாவது அந்த நிலைக்கு போகாமல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாமான்ற எண்ணம் அவன் இடத்துல இருக்குது பசு இடத்துல செல்லும் இருக்குது புலநடக்கம் என்பது பிராமணத்தில் மொத்த விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது வித்தியதே ஸ்ரீஷு சாபல்யம் டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கெல்லாம் இந்த இங்கே வச்சுக்கிறது இங்கே வச்சு இதுக்கு தான் டிராஃபிக் ஜாம் ஆகுது சம்பிக ரோடு அந்த ரோடு இதுக்கு தான் ஆசை இது இது இப்படி இருக்கால இங்கே மாட்டிக்கிறது இங்கே எங்கேயா நடக்க முடியுதா பாருங்க அந்த இடத்துல அப்படின்னா இது எல்லாம் நாங்க நான் ரத்னமாக கொட்டி வச்சுருக்காங்க அதோட பாணி கிரகண முகூர்த்தம் வேறு இங்கே இதை போடும் இங்கே அதை போடு இப்படின்னு இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான் வித்தியதே ஸ்திரீஷு சாபல்யம் அல்ப அல்ப விஷயத்தில் சாபல்யம் இருக்குது வித்தியதே ஜாதிதோ பயம் பங்காளி காய்ச்சல்னு சொன்னாலும் அது சரியாக இருக்குது பாரு இடத்துல ஒரு யானை படுத்துன்னு தூங்கிட்டு இருந்ததுதான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது குழந்தைகிட்ட சொல்லித்தான் யானை இந்த மாதிரி வேறு ஏதாவது மிருகம் வந்தால் என்னை எழுப்பாத யானை வந்தால் மட்டும் எழுப்பிடும் <laughs> ஏன்னா அப்படின்னு சொல்லித்தான் அதை மாதிரியாக இவன் பண்ணியிருக்கான் அதனால விடக்கூடாதுன்னு சொன்னோடனே இனிமேல் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உத்பபாத கதாபாணி சதுர்பிசக ராட்சசைஹி அபிரவீச்சதா வாக்கியம் ஜிதக்ரோதோ விபீ ஜாதக்ரோதோ விபீணா உத்பபாத கதாபாணி அங்கேருந்து கிளம்புனா நான் இரும்பு மாதிரி ஆகாசத்தில் கிளம்புறேன் காந்த மாதிரி ஒத்தி ஒட்டிக்கிறவா ஒட்டிக்கோங்கோ இது பத்திண்ட வீடு நான் இரும்பு மாதிரி ஆகாசத்தில் எழுறேன் ஒட்டிக்கிறவா ஒட்டிக்கோன்னா நாலே பேர் ஒட்டின்டா கதை இவன் கையில் எடுத்தான் இவனா ஒன்றுத்த ஒட்டி வச்சுட்டான் அது வா நான் வரமாட்டேன் நனமேயும் அதெல்லாம் பகவத் விஷயத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பகவத் விஷயத்தில் அவ்வளோ ரசிக்கணும் அது வரமாட்டேன்னு சொல்லாது லங்கையில் எதெல்லாம் நனமேயம்னு சொல்லிட்டு அப்படின்னா கதை ஒன்று சொல்லித்து நனமேயம்னு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கதையை எடுத்தேன்னா நாலு பேர் எடுத்தேன்னா கதை எதுக்கு எடுத்தேன்னா கா இரும்பில் காந்தம் ஒட்டிக்கிற மாதிரியாக நாலு பேர் ஒட்டிண்டா அவங்க கூட சாத்விகாள் அப்போது கதை இதுவன் எதுக்காக எடுத்தேன்னா கர்ப்பிணி ஸ்திரியை பார்க்க போனால் குழந்தைய பார்க்க போனால் ஆச்சாரியனை பார்க்க போனால் பகவானை சேவிக்க போனால் வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்ட்டு அதுவும் முதல் தடவை போகும்போது தினமும் கொடுத்தா யார் சாப்பிட்றவா இருக்கா ஆற்றுல ஃப்ரிட்ஜும் கிடையாது அது இங்கேயே கிருஷ்ணன் கோவிலுக்கு கொடுத்தாலாவது யாராவது பாகவதால் சாப்பிடுவா அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்காக முதல் நாள் போகும்போது இங்கேயே யாருக்கா குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் இல்லை கிருஷ்ணன் கோவிலில் கொடுத்தா நாலு பேர் கொடுத்துருவா என் முதல் நாள் கொடுத்ததே ஒன்றும் இருக்கு அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா அப்போது அவன் உத்பபாத கதாபானிங்கன்னா அப்போது குழந்தைக்கு என்ன வாங்கி தரணுமோ அதை வாங்கி தரணும் குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி போனால் பரவாயில்ல வயசான கிழவர் போகிறவருக்கு அவருக்கு ஏதாவது வாங்கி அவளுக்கு தகுந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு சமைத்து வாங்கி ஆச்சாரியனுக்கு பிஸ்கெட் வாங்கி போயிட்டு அவாது குழந்தைகிட்ட சமைத்து கொடுத்தா எப்படி இருக்கும் <laughs> அப்படி யாருக்கு எதை வாங்கி போனோம்னு இருக்கும் ஆகையினால எந்த வஸ்துவை எடுத்து போனோம் இப்போ யுத்தத்துக்கு யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கா இப்போ யுத்தத்துக்கு கதையை வச்சு சேவிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று அவன் கதையோட அம்சம் அவன் விபீஷணன் கதையோட அம்சம் லக்ஷ்மி மகாலட்சுமி சீதை நாராயணன் ராமன் சக்கரதாழ்வானுடைய அம்சம் பரதன் சங்காழ்வானுடைய அம்சம் சத்ருக்னன் அப்புறம் யார் லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனுடைய அம்சம் இவன் கதையோட அம்சம் இவன் ஆகையினால தான் யாருன்றதை காட்டும்படியாகவும் கையில் உத்பபாத கதாபாணி நிறைய விஷயம் இருக்குது பகவத் விஷயத்தில் சதுர்விசக ராட்சதை அப்ரவீச்ச வாக்கியம் ஜாதக்ரோதோ விபீஷணா அதனால் அங்கேருந்து கிளம்பினா கிளம்பி இந்த கருத்து ஆஜகாம முகூர்த்தேன எத்தனை ராம சலக்ஷணா ஒரு முகூர்த்தத்தில் வந்து சேர்ந்தான் அங்கிருந்து வந்து சேர்ந்தான் ஆஜகாமா ஜகாமான்னு சொல்லாத ஆஜகாமா தன்னிடம்னு நினச்சிட்டு வந்து சேர்ந்தான் அப்போது முகூர்த்தேன ஒரு முகூர்த்தத்தில் வந்தான் எத்தனை ராம சலக்ஷ்மணா எங்கே ராமன் லக்ஷ்மணனோடு இருந்தாலும் தனக்கும் கூட பிறந்தா அப்படி இருக்கா அவனுக்கு இருக்கா பாரு அவளாவது நன்னா இருக்கட்டும்னு கான்ட்ராஸ்டை காட்டுற இங்கே நம்ம கூட பிறந்தா எப்படி இருக்கா அவள் எப்படி இருக்கா எத்தனை ராம சலக்ஷ்மணா எத்தனை எத்தனை ராமஹா எந்த இடத்துல ராமன் லக்ஷ்மணன் இருக்கோன்னு சொன்னதால ஸ்தான விஷயத்தை காட்டுற பகவான் எழுந்திருக்கிற திவ்ய தேசம்னு சொன்ன பாருங்க அந்த ஸ்தானத்துக்கு கூட அதாவது அவருடைய துஷ்யந்தன் வண்டியை ஓட்டிட்டு வரான் தேரை ஓட்டிட்டு வரான் மிருகங்கள்லேயே பயம் அதிக பயம் கொண்டது மான் அது மேலேருந்து மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு துரும்பு உண்டாக கூட பத்தடி துள்ளி குதிக்கக்கூடியது தேரை ரசித்து கேட்குறது கர்நாடக சங்கீதம் கேட்குற மாதிரி இவன் பார்க்குறான் இது என்ன அது தேரை பார்த்தா ஓட வேண்டியது இப்படி ரசித்து கேட்குறதே அப்போ இதுங்க வளர்க்கப்படுற மான் இது காற்றுல தெரிகிற மானு இல்லைன்னா அந்த மானை பார்த்து கண்ணை ஓட்டினாதான் தான் கண்வராசிரமம் இருந்தது அப்படின்னா அதுக்கு அங்கே ஸ்லோகம் மகாவிஸ்வாசம் இருக்குது அது ஆசிரிச்ச மானு நீ என் மேலே அம்பு போட்டுறியா அப்படின்னு பார்க்குறதா அது எங்கள் சுவாமி இங்கே இருக்க ஆத்மரக்ஷா பரதம் தான் நீ என் மேலே அம்ப போட்டுருவியா அப்படின்னு பாக்குறதா அது அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிற ரீதியில் அப்போது அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாலே மகான்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாலே நமக்கு சந்தோஷமாயிடும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டாலே சந்தோஷம் லக்ஷ்மி மாமிக்கு பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தால் சந்தோஷம் வர மாட்டேங்குது கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆனால் விட்டோம் ஸ்ரீரங்கம்னு பார்த்தா தான் சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் போட பார்த்தா கூட சந்தோஷம் வருது பாருங்க வனவாசின்னு ஒத்துக்க மாட்டேன்ட்டாள் அது நான் மாமா கிட்ட பேசணும் இப்போ என்னால் ஒன்றும் வாங்கி கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்கிறேன் என்னால் காமம் ஊர் தேவை எத்தனை ராம சலக்ஷணா உத்தரம் தீரம் ஆசாத்திய கஷ்ட ஏவ வியதிஷ்டதா ஆகாசத்திலே நிற்கிறார் அவர் அங்கேயே நின்றுட்டு அவரை பார்த்து சொல்கிறேன் சுக்ரீவனை பார்த்து சொல்கிறேன் அங்கே பெருமாள் ஏழு இருக்கார் எல்லாரும் அதே இடத்துல தான் இருக்கா ராமனோ நாம துர்வர்த்தாக உண்மையை பேசுகிறேன் ராமன் ஒரு துர்வர்த்தான் அவனுக்கு தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் சோகம் தஸ்தேன இந்த கடைசி நாள் மீட்டிங்கில் சோகம் பருஷு தஸ்தேன தான் காலால் எட்டி உதைக்கல அவ்வளோதான் காலால் எட்டி உதைக்காத குறவு அந்த அளவு பண்ணிவிட்டா சோகம் தஸ்தேன தாசவச்சாபமானிதா தெக்வா நான் வந்தேன் இன்னார் வரணும் இன்னார் வரவானான்னு சொல்ல பத்தின்ட வீட்டில் வெளில வாங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியாக நான் யார் வேணால் வாங்க என் கூட எத்தனை பேர் வேணாலும் அவன் சேர்த்துப்பான் நாலு பேர் தான் ததியாரத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை மடத்து தரியா ததியாராத மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அங்கே பார்த்து பார்த்து பெருமாள் மாலோலம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்பான் அதுக்கு மாதிரி இத்தனை பேர் தான் வந்திருக்கா இத்தனை பேர் தான் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எத்தனை பேர் வேணால் வாங்கணும்னா இவா நாலு பேர் தான் ஓட்டிண்டா ஆகினால சோகம் தஸ்தேன தாசபச்சாபமானதா தியக்வா புத்திராம்சதாராம்ச இப்போ எனக்கு பகவத்கதமே ராஜ்யஞ்ச ஜீவிதம் எனக்கு ஆம்பியாலும் நீர் தான் பசங்களும் நீ தான் எல்லாம் தெக்வா புத்திர அம்சதாராம்ச ராகவம் சரணங்கதா சரணமாக வந்திருக்கேன் ஆகினால சர்வலோக சரண்யாய நீ அவரிடத்துல விஜாபனம் பண்ணும் சர்வலோக ராகவாய மகாத்மனே நிவேதயித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய பரத்தம் சொன்னேன் ராகவாயன்றதுனால சௌலபியத்தை சொன்னார் சர்வலோகத்துக்கும் அவன் சரண்யன் சரண்யன்னா சரணே அருகா சரண்யா கண்டவா காலையும் விடக்கூடாது விட வேண்டியவா காலில் விடணுமே அந்த நாம் அடையிறோம்னு சொன்னால் சரணம் அடையிறோம்னு சொன்னால் அதுக்கு அவளுக்கு தகுதி இருக்கணும் தகுதி இருந்தால் அவனுக்கு சரண்யன்னு பேர் தகுதி இல்லாதவனுக்கு சரண்யன்னு பேர் கிடையாது நம்மால் பற்றுவதற்கு தகுதியை படைத்தவன் அப்போனா இருக்கணும் அவனுக்கு சக்தி இருக்கணும் கிருப இருக்கணும் கிருப சக்தி கொண்டவனை அது சொல்கிறது சரண்ய சப்தம் சொல்கிறது சர்வலோகத்துக்கும் சரண்யன் அதனால் என்ன சொல்கிறான் ராமனுக்கும் அவன் சரண்யன் அர்த்தம் அது அவன் தயரதன் பெற்ற வல்லரக்கர் புக்கு அழுந்த தயரதன் பெற்ற மரகத ஆழ்வார் இவ்வளோ அழகாக சாகிறார் வல்லரக்கர் புக்கழுந்த தயரதன் பெற்ற மரகத மணி தரத்தினைய புஷ்கரணி இதோரா இஷ்டாபூர்த்தம் இஷ்டம்னா யாகாதிகள் பூர்த்தம்னா தடாகாதி நிர்மாணங்கள் அதை பண்ணுறவா என்ன பண்ணுறா மா ஆடு மாடுகள் தேர்த்த சாப்பிட்டோம் வழிபோக்கா தேர்த்த சாப்பிட்டோம் தீர்த்தா மாறுவா தீர்த்தா மாட்டோம்னு தடாக நிர்மாணம் பண்ணுறா அதில் ஒருத்தரோட அப்பா அதை நிர்மாணம் பண்ண அவள் பிள்ளை சொல்கிறான் நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாமே என் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு மட்டுமா வேணும் குளத்தை தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு குளிக்கிறதுக்கு மாத்திரம்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாமேனு ஒரு பிள்ளை எங்கப்பா கட்டின குளம் அப்படின்னு அதில் உழுந்தான்னா எப்படி அப்படி அவன் அவன் கூறு இழக்கிறான் அத்தனை சுவாமி சாமி சுவாமியோட அவைப்பிரதான சாரத்தில் ஒவ்வொரு எழுத்தை ரசிக்கணும் அவன் தன் கூறு இழக்கிறான் இப்போ இவன் என்ன சொல்ல போகிறான் அவன் தம்பி பாரு விட்டுட்டு வந்தான் தான் நாலு மாதம் முன்னாடி ஆடி ஆவணியை பற்றி நினைக்காத கார்த்தி மாளிகையை பற்றி இவன் பேசிட்டு இருக்கானே அவன் ஆபத்தில் தம்பி தமையனை விட்டுட்டு வந்துட்டான்னு இவன் பேசுகிறானே ஏன்பா நான் விபீஷணன் ராவண இந்த ஸ்தானத்தில் ராவணன் இருந்தாலும் உங்கள் பாஸ் கூட்டு கூட்டுப்பார் <laughs> புரியுதா அவன் நான் ராவனா இருந்தாலும் அவன் சரணாகதி பண்ணுவான்ற போது அவன் தன் கூறு இழக்கிறான் அத்தனை அந்த ராமன்ற தடாகத்தை தயரதன் பெற்ற மரகத மணித்தடத்தினையே அந்த வல்லரக்கர் புக்கழுந்த வல்லரக்கர் புக்கு அழுந்த அவ வந்து விடுறா குளம் தேடிட்டு போய் இவாளை அழுத்தலாம்னு இல்லை ராமன் யாரையும் அழிக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை குளத்தில் வந்து உயிரை மாச்சிக்கிறாளே தவிர குளம் தேடி போய் தேடி போய் அவளை உள்ளே எழுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறதில்ல கூட்டத்தின் வாய் வீழ்ந்தேன்னு அவன் சொன்னா பாருங்க அதனால் அதான் தான் அவன் சொன்னான் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அவனை மாதிரி உதாரணம் கொடுக்கவே முடியாது வள்ளுவன் சொன்னான் என்பிலில் என்பிலதனை வெயில் போல கா எலும்பு இல்லாத புழுப்பூச்சிகள் அது எலும்பு இல்லாது வெயிலில் போனால் செத்து போயிடும் புழுப்பூச்சிகள் போயிடும் என்பில் அதனை எலும்பில்லாத ஜீவராசிகளை வெயில் போல காயுமே அன்பில் அதனை இறம் அன்பு இல்லாதவனே ஒரு மனுஷன் இருந்துட்டாவிட்டு கிருதய கிருபை இருக்கணும் கிருபை இல்லாமல் இருக்கக்கூடாது கிருபை இல்லாதவா கண்டிப்பாக தர்ம தேவதையாலே அவள் வதைக்கப்படுவார்கள் அன்பில் அதனை அறம் கண்டிப்பாக எப்படி பார்த்தோன்னா என்பில் அதனை வெயில் போல காயுமே அப்படின்னு சொன்னான் ஏன்னா என்பில் அதனை வெயில் போல காயுமேன்றதுனால இது ஆற்றுக்கு இந்த ஓரம் இருக்கிறது தானாக வெயிலுக்கு போகும் வெயில் தேடிட்டு வந்து இங்கே அது பாட்டுக்கு நிழலில் படுத்துறது நிழலில் படுத்துட்டு இருக்கலாமோன்னு இது போய் வெயிலில் தன்னை மாச்சிக்குமே தவிர வெயில் எங்கேயும் தேடி வந்து ஒரு புழுவை காயறது இல்லைன்றதுக்காக அவன் சொன்னான் அதனால சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே ராவணன் வந்தாலே ஏத்து பேர் பெருமாள்னு சொன்னா அவருக்கு தம்பின்றதை பத்தி விசாரம் பண்ணிக்காதேன்னு அர்த்தம் அதான் நான் விசாரம் பண்ணுவேங்கிறான் அவன் ராகவாய ரகுவம்சத்துல பிறந்தவன் இவன் மகாத்மா இவன் மகாத்மாவான ரகு பெருமாளே வந்திருக்கான் அவன் சாதாரண ரகு அந்த ரகு கிட்டேயே இந்த புத்தி இருந்தது ஆசைச்சுட்டானா அவளை காப்பாத்துறதுன்றது இவன் இவா மூதாதையர் இடத்துலயே அது இருந்தது இதயத்தை மாம் க்ஷிப்ரம் சீக்கிரம் சீக்கிரம் சமர்ப்பிங்க சீக்கிரம் சமர்ப்பிக்கிறதா அவன் நான் தான் நீ திரும்பி போடுறேன் சீக்கிரம் சமர்ப்பிங்கோ அப்படின்னு தலைக்கு சீக்கிரம் சமர்ப்பிங்கோ ஸ்கூலுக்கு போனோம் பசங்க அப்படின்னு பாருங்க அது மாதிரி சீக்கிரம் க்ஷிப்ரம் என்ன நிவேதனம் பண்ணுங்க விபீஷணம் உபஸ்திதம் உபஸ்திதம் விபீஷணம் அப்படின்னா நிவேதயதா நிவேதைத்தான் சொன்னால் தெரிவிங்கோன்னு ஒரு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருதம் நிவேதனம் பண்ணுறதுனா தெரிவிங்கோன்னு ஒரு அர்த்தம் உண்டு சமர்ப்பிங்கோன்னு அர்த்தம் உண்டு இங்கே சமர்ப்பிங்கோங்கிற அர்த்தம் தான் பொருந்தும் தெரிவிங்கோன்னு அர்த்தம் பொருந்தாது எங்கோ ஆ நீளமாக இருக்குது எங்கேயோ தலிப்பன் ரூமில் இருக்கா அப்போ வாசலை உட்காந்துருவாக்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ பால்காரன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க வீட்டு ஓனர்கிட்டன்னு சொல்லுவா இங்கே தான் பெருமாளே உட்காந்துருக்கார் பெருமாள் சுற்றி தான் இவா இருக்கா இவன் ஆகாசம் இருக்கான் சுக்ரீவன் சுக்ரீவன் கண்ணில் தம்புற விபீஷணன் பெருமாள் கண்ணிலையும் தம்புற அது மாத்திரம் இல்லை அவன் கூப்பாடிட்டது எப்படி இருக்குன்னா பிரணாதஸ்ய மகான் ஏஷா அப்படின்னு சொல்கிற அவன் ஹை பிச்சில் பேசுகிறான் அங்கே ஆகாசத்துலேருந்து அப்போது சுக்ரீவன் காதில் விழுன்னா பெருமாள் காதலையும் விழும் அப்போ தெரிவிங்கோ தலிப்பன் ரூமில் இருந்தாவானா பால்காரா வந்திருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லலாம் இவன் காதல் விழுமானா அவன் காதில் விழும் குரலோ சின்னது இல்லை மகான் மகானேஷகான்னு சொல்லிருக்க அப்போ தெரிவிங்கோன்னா சமர்ப்பிங்கோன்னு அர்த்தம் என்னை சமர்ப்பிங்கோன்னு சொன்னான் அவன் ஆகினாலே இவன் பார்த்தான் சுக்ரீவனுக்கு படபடப்பு வந்துடுது சமர்ப்பிக்கிறதா படபடப்பு வந்துடுது அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நாங்கள் கூட்டம் போடணும் கூட்டம் போட்டு தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற இவா பெ பெருமாள் ஏதாவது ஆரம்பிக்கிட்டோன்னா மீட்டிங் அவள் ஆரம்பிக்கல அவள் ஆரம்பிச்சுட்டா அவள் <laughs> அவா அவள் அங்கே தான் பேசுகிறான் ஜாம்புவான் பேசுகிற சுக்ரீவன் பேசுகிறா இவாளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா அவனை அங்கேயே நிறுத்த வச்சுட்டு கபட புத்திக்காரனாக தான் தோன்றது ஒன்று வேணா பண்ணலாம் இப்போ கொஞ்ச நாள் இவங்கிட்ட குணம் இருக்கா குற்றம் இருக்கான்னு பார்த்து அந்த குணத்தையும் குற்றத்தையும் பரிசீலனை பண்ணி எது அதிகம் இருக்குன்னு பார்த்து நிறைய நல்ல குணம் இருக்குது ஆனால் ஒரு கெட்ட குணம் இருக்குன்னா அந்த ஒரு கெட்ட குணத்தால் நமக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வருமானதான் யோசிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கதன் சொன்னான் ஜாம்பவான் சொன்ன பொருத்தம் இல்லாத காலம் இப்போ இவன் இங்கே நாமே சந்தோஷம் இல்லாத இருக்கிற போது எந்த காரியத்தையும் பண்ணப்படாது நமக்கு கஷ்டம் இருக்கிற போது ஆற்றுல கஷ்டம் ஏதோ ஒன்று மனசு கிளேஷம் இல்லாத போது புது காரியத்தை கூடாது நமக்கு ச நாம் சந்தோஷமாக இருக்கோம் நிம்மதியாக இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு புது காரியத்தை சேர்த்துக்கணும் நாமே திண்டாடின்னு இருக்கோம் சமுத்திரத்தை பார்த்தா எப்படி தாண்டதுன்னு தெரியல நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அதனால் ஃபைலை பெண்டிங்கில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறா பாருங்க அது அது மாதிரி வச்சுருக்கோன்னா மற்றவாள்லாம் சொன்னால் நம அதான் நமக்கே பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை மைண்டே பீசஸாக இருக்குது பீஸ் ஆஃப் மைண்டு வந்தால் விட்டு இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் கத்தின்னு இருக்கா பெரு அனுமார் சொன்னார் இல்லை இல்லை இவன் ஏற்றுக்கலாம்னு தோன்றது பார்த்தா ஆர்ஜவம் இருக்கிறது தெரியுது பார் அவன் உண்மையே பேசிட்டு இருந்திருக்கான் ஆரம்பிக்கும் போதே துர்வர்த்தனான ராவனுடைய தம்பி என்று சொல்லியிருக்கான் இங்கிதம்லாம் நன்னா இருக்குது ஆர்ஜவம் கிட்ட இருக்கிறதாக தெரியுது அது மாத்திரமில்லை தூதுவனை கொலை பண்ணப்படாதுன்னு அங்கே சொன்னவான் எவ்வளோ விஷயத்த சொன்னாலும் அவர் பாயிண்ட்டு அங்கே எடுக்கவே இல்லை இந்த சோழ தேசத்தை தாண்டி போகும்போது ஜாக்கிரதையாக போ அப்படின்னு அம்சத்தை சொல்கிறேன் சுவாமி தேசிகன் உங்கூர் கோச்சிக்காதுங்க மாமி அது அதனால் அந்த சோழ தேசம் இருக்க சோழ தேசம் அது அங்கே தான் சா சாலாம் கிடையாது அது சக்காரமாக கூட மாற்றிக்கலாம் சோழ தேசமாக கூட லகாரத்துக்கு ரக ரகாரம் உண்டு சோழ தேசமாக இருக்குது சோழ தேசம் இப்போது சோழ தேசம் ரலையோர பேதா இப்போ சோர தேசமாக இருக்குது அங்கே கண் கண்டபடி தான் பேசுவா மனுஷாவை பற்றி அதனால் நீ என்ன பண்ணுன்னா எந்த இடத்துல செவுர் கோழி கத்துறதோ அங்கே ஹம்ச குரல் எப்படி எடுக்கணும் அதனால் நீ அந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிடு பாண்டிய நாட்டுக்கு சீக்கிரம் போ அப்படி அங்கே அக்ரஹாரத்தெல்லாம் ரொம்ப அந்த காலத்துலேயே அப்படி பண்ணிருக்கா வசுமதி சுதனுகாராயமானான் அக்ரஹாரான் உபக்னந்தி அங்கே தான் அக்ரஹாரத்துக்கு முதல்ல கேடு வேறது ஆரம்பிச்சிருக்கதே அந்த தேசத்தில் தான் அப்படின்னு சொல்கிறேன் உங்களை உங்கள் ஊரும் இல்லை அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் முன்னாடி உட்காந்தா நீங்கள் நான் உங்களை பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னா ஸ்ரீலங்காலையும் விபீஷன் இல்லையா மாமி அது மாதிரி லட்சுமி மாமி அட்வொகேட் மாமி என்ன இருந்தாலும் ரங்கன் இருக்கிற இடம் பெருமாள் ஆராய்ச்சி பெருமாள் இருக்கிற இடம் ஆச்சா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல சொல்றதுனால இவர் அங்கேயே அவர் தூதுவனெல்லாம் பண்ணப்படாதுன்னெலாம் சொல்லியிருக்காரு அதனால் இவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன்தான் எனக்கு சேர்த்துக்கணும் தான் தோன்றது விடப்படாது இதை வந்துட்டா ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் அவன் கெட்டவன் அவனை சேர்த்துக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும் இதனால் இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாலும் அவன் அங்கே தூதுவனை கொலை பண்ணக்கூடாது திருப்பி அனுப்பலாம் இல்லை அங்கே ஹீனம் பண்ணலாம் இவ்வளோ ரூலை பேசியிருக்கான் அவன் இங்கே வந்து பொய் சொல்ல ஆரம்பித்ததே வேஷத்தை மாற்றிட்டு வரல உண்மையை பேசுகிறான் அவனையே நாம் இது பண்ணோம் இங்கிதத்தால் பார்த்தாலும் நல்லவனாக தோறது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு மனுஷாக இருக்கா அப்படின்னு பெருமாளுக்கு சந்தோஷம் ஓட்டு அதாவது என்னது அவருக்கு விழுந்த ஓட்டெல்லாம் யாருக்கும் இல்லாத ஒரு ஓட்டு போடுறாள் ஆ லோட்டா என்னது நோட்டா நோட்டா வருவான்னு பார்த்தேன் பெருமாள் அட்லீஸ்ட் ஒத்தர் எனக்கு ஓட்டுக்கா ஸோ பெருமாளுக்கு ரெண்டு ஓட்டு யார் இது அனுமார் ஒருத்தர் ஓட்டு தன் ஓட்டு ஒன்று இருக்கு அப்படின்றதுனால நோட்டா இல்லை அப்படின்ற சந்தோஷத்தில் வச்சுட்டு அவர் சொல்கிற மமா பிது விவக்ஷாஸ்தி கும்பலை குறைக்கணும் அப்படின்றதுக்காக மமா பிது விவக்ஷாஸ்தி காச்சித் விபீஷணம் சோது மிச்சாமி தத் சர்வம் சோது மிச்சாமி தத் சர்வம்னா நடுவில் பேசாதுங்கோன்னு அர்த்தம் சோது மிச்சாமி தத் சர்வம் நான் பேசி முடிக்கிற வரை பேசாதுங்கோ ஆனால் நீங்கள் எல்லார் பேசினாலும் எல்லாருக்கும் என்கிட்ட அக்கறையில் தான் பேசுகிறோங்க பின்னாபிப்பிராயம் இருக்குது ஆனால் இது மொத்தத்துக்கும் காரணம் என்கிட்ட இருக்கிற பிரீத்தி ஹிதம் ராமனுக்கு கெட்டது நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் அவன் நினைக்கிறான் ஏற்கனவே இதெல்லாம் இருக்கிறதுனால சேர்த்துட்டா அவன் உபகாரம் ஆவான்னு நினைக்கிறான் இவனை சேர்த்துட்டா ராமனுக்கு கஷ்டம் வரும்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட இருக்கிற பின்னாபிப்பிராயம் இருக்கே தவிர பின்னாபிப்பிராயத்துக்கும் காரணம் ஒன்றா இருக்குது அது ரா என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை தான் காரணமாக இருக்குது ஆகினால பவத்பிஹி ஷேயதி ஸ்திதைஹி அந்த பேசும்போது கூட எப்படி சொல்கிற பாருங்க ஆரம்பத்திலேயே பவத்பி ஷேயசி ஸ்திதி நீங்களும் நீங்களும் ஓணும் நீங்களும் ஓனும் அதில் நான் உங்கள் பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கிறேன் உங்கள் பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கிறேன் விபீஷணன் நல்லவன் சேர்த்துக்கலாம்னு நீங்கள் சொல்கிறோங்கோ விபீஷணன் கேட்டவன் சேர்த்துக்கப்படாதுன்னு சொல்லுங்க நான் அந்த பின் பாகத்தை விட்டுடுறேன் பின் ஃபிஃப்டி பர்சென்ட்டை விட்டுடுறேன் இங்கே முன் ஃபிஃப்டி பர்சென்ட்டை விட்டுடுறேன் அதனால இவன் துஷ்டனாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் புரியுதா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கிறேன் நான் அதாவது ரெண்டு பேருக்குமே நஷ்டம் இல்லை துஷ்டன் சேர்த்துக்கப்படாது நல்லவன் சேர்த்துக்கலாம் துஷ்டனாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அங்குள் எக்ரேன தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வரா அப்போ சொல்கிறேன் இந்த சுக்ரீவனை பார்த்து சொல்கிறேன் சுக்ரீவனுக்கு சுக்ரீவனை மட்டும் அவன் சொன்னான் பாருங்க நீ சொன்ன ரீசனை இன்னொருத்தன் சொல்லியிருக்கணும் நீ இந்த ரீசனை சொல்லியிருக்க கூடாது யாரும் தான் சொல்லட்டும் வேற எவனாவது சொல்லட்டும் தமையனை விட்டுட்டு வந்திருக்கான்னு நீ சொன்ன பாரு அது மட்டும் என் மனசில் ஆறவே இல்லைப்பா அப்படின்ட்டு அவனை மாத்திரம் கொஞ்சம் தாடையில் தட்டுற மாதிரி தலையில் கொஞ்சம் கொட்டுற பெருமாள் நசர்வே பர நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக தம்பிலாம் பரதனா இருப்பானா தம்பி எல்லாம் பரதன மாதிரி இருப்பானா அப்படின்னா நீ இல்ல கார்த்தி மா ஆவணி மாதத்துக்கும் கார்த்தி மாசத்துக்கும் இப்படியே கனடால சொல்றாள் என்னது இதுவே மாற்றிட்டான்னு சொல்கிறா அது சொல்ற அது மாதிரி அதனால நசர்வே பரதஸ்தாத பவந்தி பரதோபமாக அப்படி சொல்லிட்டா அவனை அதுலேயும் கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசுகிற மாதிரி பேசணும் அதுக்காக பிள்ளைன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் தான்ப்பா பிள்ளை அதனால மத்விதாவா பிது புத்திரா லோகத்தில் பிள்ளைன்னா என்ன மாதிரி அவனும் கிடைக்க மாட்டான் அது மாதிரியாக அவனுக்கும் பாவம் சகான்னா உன்ன மாதிரி யாரும் கிடைக்க மாட்டான் நண்பன்னா உன்ன மாதிரி யாருங்க உனக்கு சமமான நண்பன் கிடையாது எனக்கு சமமான பிள்ளை கிடையாது ஆனால் நீ தம்பியாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் தான் நீ இந்த வார்த்தை பேசினி அது மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல பரதனுக்கு சமம் கிடையாது அதனால அங்குல் யக்ரேன தாம் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வரா அப்போ சரிதான் சகுதேவ பிரபன்னாய தவ அஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதம் மமா அதனால எவன் ஒருத்தன் சகிருதேவ பிரபன்னாய ஒரே தடவை தவாஸ்மீதி ஜயாச்சதே உனக்கு கைங்கரியமன் ஆசைப்படுன்னு நினைக்கிறானோ அவனிடத்துல தவாஸ்மி அபயம் சர்வபூதேபியா ததாமி நேற்று சொல்லியாச்சு எல்லா பூதங்களுக்கும் தரேன் எல்லா பூதங்களிடத்திலிருந்தும் தரேன் அறுக்காதே அனைவருக்கும் அந்த ஸ்லோகம்லாம் தமிழாக்கம் பண்ணுறது அவ்வளோ தமிழோட லிமிடேஷன் இருக்கிறதால பெருசாக இருக்கே தவிர சுவாமியால் இல்லை அந்த ரசம் குறைக்காத இல்லை ஆகினால சுவாமி ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் இதுதான் ஓதும் இருக்காலும் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் இது மாதிரி பாசுரம் யாரால் எழுதணும் ஐக்ரீவன் எழுதினா தான் உண்டு இந்த பாசுரத்தை இதனால் ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்று கேட்டால் கைவர் போலங்க வாய் வழியாக வந்து வாங்குறான் அதனால் ஒரு காலை சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் இதுதான் ஓரும் இருக்காலும் வேதம் சொல்கிறது கைவிடப்படாது எழில் முனிவர் நான் பெரிய ஆளுன்னு சொல்ல பெருமாள் இருக்காலும் ரிக்வேதம்ன்றது எல்லாத்தையும் சொல்றது இருக்காலும் எழில் முனிவர் நினைவரால் ஸ்மிருதிகள் சொல்கிறது மேலே கண்டு காதைன்னு சொல்ல போகிறார் ஒரு புறா இப்படி காப்பாத்திட்டு அப்படின்னு மேலே கதைலாம் சாய்க்கிற சுவாமி அந்த கதை இந்த காக்கா இட்லி சுட்டுருந்தா வடை சுட்டுருந்தா அப்படியே குழந்தைக்கு மாறல் சொல்கிறோமே அது மாதிரி கதையான்னு கேள்வி கேட்டு அது நடந்த கதையா இல்லையான்னு இப்போ ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கா நினச்சி பாருங்க நான் சொல்கிறேன்னா ரெண்டு பர்சன்ட் தான் எனக்கு ராமாயணம் தெரியும்னா இவன் ஏதோ குறைச்சி சொல்கிறான்னு மட்டும் நினச்சிக்காதுங்க உண்மை அது ஆக்சுவலாக உண்மை அது ஆகினாலே கண்டுன்றவர் இதுக்கு பற்றி சரணாகதியை பற்றியே தனியாக எழுதியிருக்க ஏன் விடக்கூடாது அந்த காலில் விழுந்தாலும் ஏன் விடக்கூடாது ஏன் மன்னிக்கணும் ஏன் அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண பார்க்கணும் இதுதான் புத்திசாலி மகான்களுக்கு இதுதான் புத்திசாலி நீ வாண்டா எனக்குன்னு ஒதுக்கி தள்ளப்படாது அப்படின்றத பற்றி அவர் ஸ்லோகம்லாம் சாச்சிருக்கார் கண்டு மகிழ்ச்சி ஸ்லோகம் சாச்சிருக்கார் சரணாகதியை பற்றி ஒரு புறா காப்பாத்திருக்கு அப்படின்னு நான் எப்படி காப்பாற்றிருக்குது இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் ஸ்மிருதியாலும் அதனால் கண்டுவோட விஷயத்தை கொண்டு வந்து அந்த மேலே இருக்க மூணு சர்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்க இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் வஜ்ஜனை கூட பிரபன்னன் ஆயிட்டான்னு சொன்னால் அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண கொடுங்க பாருன்னு நான் வத்தியனை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது ஆகையினாலே இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் ஸ்மிருதியாலும் இவை அறிவார் செயலுடன் இவை அறிவார் செயல் யார் கண்டு முதலிவா ஸ்மிருதி இவை அறிவார் செயல் புறா முதலிவை இவை அறிவார் செயல் அதாவது இந்த சரணாகத ரட்சணம் பண்ணணும் என்பதை தெரிஞ்சிருக்கவாவுடைய செயல் இன்னும் எத்தனையோ பேர் சரணாகத ரட்சணம் பண்ணியிருக்கா ரகு இவை அறிவார் செயல் ரகு எங்கள் வம்சத்தை சேர்ந்தவா பெரியவா நினைவினாலும் என் இசைவினாலும் கடைசியில் தான் தந்து தான் சொல்லிக்கணும் ராமன் வேதம் சொல்லியிருக்கு ஸ்மிருதி சொல்லியிருக்கு ரகு அனுஷ்டானம் இருக்குது வேதாக பிரமாணம் ஸ்மிருதையாக பிரமாணம் தர்மார்த்த யுக்தம் வச்சனம் பிரமாணம் கடைசியில் தன்னுடைய மனசாட்சி பிரமாணம் முதல்ல அவாவா மனசாட்சி பிரகாரம் அவாவா நல்லவா புரியுதா அதுக்காக நம்ம மனசாட்சியை காத்தால ஒன்று இருக்குது மத்தியானம் ஒன்று இருக்குது காப்பி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மனசாட்சி காப்பி ஷார்ட்டாக விட்டு ஒரு மனசாட்சி எங்கள் அப்பா சொல்லுவேன் கூட பிறந்துவோம் சீதான்னு பேர் அவளுக்கு சீதா காபி சாப்பிட்டான்னு இங்கேன்னு சொல்லுவேன் ஏன்னா அவள் அவள் வார்த்தையில் வித்தியாசம் வந்துருச்சு அப்படின்னு பால்காரம் வந்துட்டு இருக்கான் சீதா காபி அட்டா அத்தை உங்களை சொல்லல ஊரில் பழவேரில் ரெண்டு சீதா அதுக்காக மற்ற கார அவளுக்கு ஜீஜான்னு பேர் வச்சுட்டா ஆ ஜீஜா காபி சாட்டா அப்படின்னு பேர் அப்பா எப்படின்னா அவள் குரல்ல அவள் பேச்சில் ஆண்டான்னு எனக்கு ஒரு அத்தி அத்தை அவளை அவள் அவள் ரெண்டு பேருக்கும் ஆண்டாவுக்கும் ஆசார பைத்தியம் ரொம்ப அதிகம் அவர் நெருப்பு கூட அவர்கிட்ட போய்க்கணும் இவ்வளோ கொஞ்சம் பெருங்குடி பார்த்தா இருப்போம் அவள் எதுக்கு பார்த்தாலும் இவ்வளோ குறை சொல்லிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் சின்ன வயசில் இதுவாகிட்டுவோம் அதனால் அந்த சீதா கொஞ்சம் பெரும்புடி பார்த்தா இருப்போம் ஆண்டாள் அவளை கிஷண்டே இருப்போம் நீ தெளிவு பண்ணாத நீ ஏதாவது சாணி தெளிச்சுக்கோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் அவளுக்கு ஒரு தடவை சாணியால் அடுப்பு தொலைச்சா அவளுக்கு திருப்தி வராது அவள் அது மாதிரி இவாளுக்கிட்ட சண்டை இப்போ இப்போ ஆண்டாவுக்கும் ஜீஜாவுக்கும் சீதாவுக்கும் சண்டை குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஜீஜா காப்பி சாப்பிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அது மாதிரியாக கடைசியில் என்ன பண்ணால் அதான் காப்பி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா பின்னாடி இப்போ ஏன் மனசாட்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கப்படாது அப்படின்னு அர்த்தம் அதனால் கடைசியாக தான் பெரியவா இல்லை தர்மத்தை கேட்கறதுக்குன்னா கடைசியாக அவன் மனசாட்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஏன் மனசாட்சி நீ சொல்லிவிடாத பெரியவாவில் போய் சாஸ்திரம் வாசவா ஸ்ருதி ஸ்மிருதிகளை வாசவாவில் போய் கேளு சந்தேகம் வந்தால் அவ யாருமே கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை டாக்டரே இல்லை அப்படின்னா நீ செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறேன் செல்ஃப் மெடிக்கேஷன் தான் கடைசியில் ஒன்றோட இது ஏன்னா நம்ம மனசாட்சியை அஞ்சு நிமிஷம் கழித்து என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது இதனால் எந்த இடத்துல யுக்தாக ஆயுக்தாக அலுப்ஷாக தர்ம பணத்தாசை இல்லாத தர்மத்தை பேசக்கூடிய ஒருத்தன் இருந்தால் அவங்ககிட்ட போய் முதல்ல விசாரம் பண்ணிக்கோன்னு சாஸ்திரம் அது தர்ம விசிகிச்சையாக இருக்கட்டும் கர்ம விசிகிச்சையாக இருக்கட்டும் யார் தர்மத்தில் அனுஷ்டானத்தில் விசிகிச்சை வந்தாலும் தர்மத்தை சிகிச்சைக்கு சம விசிகிச்சை சிகிச்சை மாதிரி விசிகிச்சை எப்படி நீ செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கூடாதோ அது மாதிரி இந்த கர்ம விசிகிச்சை வந்தாலும் மாமா வேதாத்தியனம் இருக்கு தர்ம விசிகிச்சை வந்தாலும் கர்ம விசிகிச்சை வந்தாலும் பணத்தாசை இல்லாத மகான்கள் இருக்காளே அவகிட்ட போய் நீ முதல்ல அவளை கன்சல்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் ஏன் மனசாட்சி நீ சொல்லாதே அதனால் அப்படி சொல்லுதா இவ இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவையறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கு உண்டு ஏத்தத்துக்கு பிரதமமா இதுக்காக நான் எதுவும் கீழேயே சொன்னேன் துவாம்பா சீதே ஏன் உயிரை விட்டாலும் விடுவேன் துவாம்பா சீதே சலக்ஷனா நத்து பிரதிஜா பிரதிஜாம் சம்சுத்திய நீங்கள் கூட ஜெயலலிதா மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு வாட்சி வச்சுருக்கீங்களே அப்புறம் கிளம்பும் போது பார்க்குறேன் அங்கே அங்கேயும் மாறிண்டே இருக்காரு வாசல்லயே மாறிட்டு இருக்கே பார்க்கணும் ஏன்னா பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு இது அக்கௌண்ட் எல்லாம் சொல்லுங்க சொத்தை சொல்லுங்கன்னா பெரியவாச்சம் பிள்ளைங்கிறான் அந்த காலத்தில் பெரியவாச்சம் பிள்ளைங்கிறான் மாமி அந்த சீரகத்துக்காரர்களுக்கு பேச சொல்லணுமா அத்திம்பேர்கிட்ட நீ எனக்கு பிள்ளை சொன்னேன் போல இருக்கு என் அத்திம்பேர் என்ன நீ பிள்ளை மாறி அப்படின்னு மாமா முதல்ல நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும் சொத்து டீட்டெயில் அனுப்பும் அப்படின்னு அவருக்கு அதை இல்லைன்னு சொல்ல தெரியல அந்த ஸ்ரீரங்கமாக இருந்தால் கூட புருஷாளுக்கும் ஸ்திரீக்கு நடுவில் வித்தியாசம் இருக்கு பாருங்க ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அந்த ஸ்ரீரங்க மண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருந்தா கூட அதுல என்ன இருந்தாலும் புருஷா புருஷா தான் ஸ்ரீ ஸ்திரீ மாமி டக்குன்னு நீங்க ஒரு அடிச்சு பதில் சொன்னங்களா இல்லையா நான் பிள்ளைன்னா பெரியவாச்சாம் பிள்ளைன்னு சொன்னேன்னு அது அத்திம்பேரால சொல்லுது அத்திம்பேர் சிரிக்கிற பதில் சொல்லாத அத்திம்பேர் சிரிக்கிற அது மாதிரியாக ஸ்தே சர்வே சரி அதனால அங்குள் அதனால அதனால் சகுதேவ பிரபன்னா இவை அறிவார் செயலுடனே நீ செய்வினாலும் நெருக்காத நீள் விரதம் கொண்டு உண்டு ஆகினால் நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண சுயம் ராவணாவே இருக்கட்டும் என்னால் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சியாது சதா மேததாக மித்த ஒவ்வொரு ஒவ்வொன்று ஒரு த பத்து அதிகாரம் அபய பிரதான சாரம் அந்த அவைப்பிரதான சாரத்துக்கு ஒரு வருஷம் காலசேபம் சொல்லலாம் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு பிரகிருதிக்கும் பிரத்யேகத்துக்கும் அப்போ தான் வால்மீகி ராமாயணத்துடைய பெருமை தெரியும் மித்ர மித்திர பாவேன பாவம் இருந்து வந்தால் கூட பரவாயில்ல சம்பிராப்தம் சம்ன்ற உபசர்க்கம் இருக்குது பிராப்தம் இல்லை சம்பிராப்தம் சம்பிராப்தம்னா பாரு அவன் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் நான் போயிருக்கணும் அங்கேருந்தே சரணாதிபதி தான் நான் போயிருக்கணும் என் வேஷத்தை கழிச்சிக்க வேண்டியிருக்கோம் வேஷத்தை கலைக்க வேண்டியது அதாவது கஜேந்திர ஆழ்வான காப்பாற்றுறதுக்கு போன மாதிரி போயிருக்கணும் அக்கறையிலேயே அவன் பாட்டுக்கோ கூட்டுட்டு வந்தானா நான் அங்கே போய் காப்பாற்ற வேண்டியிருக்கோம் அவன் இக்கரைக்கு வந்திருக்கான் பாரு நான் வேஷத்தை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரிட்ஜு கட்டி போகிறதுக்கு அவனே வழியை கொடுத்துருக்கான அது மாத்திரம் இல்லை அது ரசோக்தியார சொல்லக்கூடிய அர்த்தம் அதான் முடவன் தலையில் கங்கை விழுந்தா மாதிரி நான் இருக்கிற இடத்துல வந்து அவன் அங்கேருந்தே கூக்குரலிட்டு இருந்தானா காப்பாற்ற வேண்டியிருக்க வந்தான்றது ஒரு அர்த்தம் அதை விட முக்கிய அர்த்தம் என்னன்னா சம் என்று சொன்னால் ஹேய உபாதேய விபாகம் பண்ணி கைவிட வேண்டும் அவற்றை கைவிட்டு கை கொள்ள வேண்டும் அவற்றை கை கொண்டு அந்தரங்கரை பூஷகாரமாய் கொண்டு பற்றுகை விசாரம் பண்ணிட்டு வந்திருக்கான் யோசிச்சுட்டு வந்திருக்கான் புத்திசாலியாக வந்திருக்கான் வந்தாவிட்டும் எத்தனை பேர் தடங்கள் இருப்பான்னு நினச்சிட்டு எவன் திருடுறானோ அவனையே செக்யூரிட்டி ஆக்கிடுறது அதை மாதிரியாக உங்கள் மூலம் நேரம் வந்தவன் என்கிட்ட நேரம் பேசாத ஒருத்தர் புருஷகாரம் இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ பேசிட்டு வந்திருக்கான் அதனால சம்பிராப்தம் நத்திய ஜெயம் கதஞ்சனா தோஷோ எத்யபி தசிய தோஷம் இருந்தால் தோஷம் யா லோகத்தில் பொதுவாக அவாகிட்ட பழகாத இப்படி பழகாதன்னு சொல்கிறது காரணம் நம்மிடத்தில் அது ஒட்டிக்குமோன்றதுக்காக நம்மால் ஒருத்தரை மாற்ற முடியும்னா பழகணும் அதாவது அவளால் நாம் கெட்டு போடுவோம்னு சொன்னால் பழகக்கூடாதே தவிர பழகவே மாட்டோம்னா அவள் எப்படி திருந்துவா இப்போ மகான்களாக இருக்கோ அப்படி சொல்லக்கூடாது எல்லா இடத்துலையும் கலந்து பழகணும் ஏன் பழகணும் அதான் சக்தி இல்லாதவா கெட்டு போயிடுவா சக்தி இருக்கும் பழக மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் இடத்துல அதனால் கிருபை இருக்குது ரட்சிக்கிறதுக்கு சக்தி இருக்கின்ற போது அவனை கைவிடுறதுன்றது நியாயம் இல்லை அது சாஸ்திரத்துக்கே விருத்தம் ஸ்ருதிக்கு விருத்தம் ஸ்மிருதிக்கு விருத்தம் அது அதில் அதில் அதிகாரி விபாகம் இருக்குது அதிகாரி விபாகமில் நத்திய ஜெயம் கதஞ்சனா தோஷோ எத்யபி தஸ்ய சதாம் ஏதது அகர்ஹிதம் இப்போது வசிஷ்டாதிகள் நினைப்பா ஏன்னா வசிஷ்டர்லாம் இங்கே வரல அவர் காரியமாச்சு ஆற்றுல இருக்க இப்போ கணக்க அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்குமே இவன் கணக்க ராகவன் விட்டுட்டான் விபீஷணன்னு சொன்னால் அவருக்கு மனசு நம்ம நம்ம மேலே கெட்ட பேர் வருமே சதாம் ஏதது அகர்ஹிதம் அகர்ஹிதம்னா சாதாரணமாக அர்த்தம் பண்ணுறதுன்னா வசிட்டாதிகள் இதை தூஷிக்க மாட்டா அப்படி அர்த்தமாகும் நான் இவனை சேர்த்துண்டா வசிட்டர் தூஷிக்க மாட்டேன்னு அர்த்தம் ஆகும் அது ரசம் இல்லை கர்ஹிதாத்து அந்நியத்து இந்த நஞ்சு இருக்க நானும் சேகரமே நெகட்டிவாக மாற்றுறதுக்கு அதுக்கு ஆறு அர்த்தம் அதில் அந்நியத்துன்னு ஒரு அர்த்தம் அதுலேருந்து மாறுபட்டது ஆப்போசிட் அர்த்தத்தை இங்கே சொல்கிறது அவள் தூஷிக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை ஸ்தோத்திரம் பண்ணுவான்னு அர்த்தம் ஓ ஆத்துலேருந்து பார்த்துங்க விபீஷனை சேர்த்துட்டேனா இல்லையா ராமன் சேர்த்துக்கலையா ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன் சேர்த்துட்டானா பரவாயில்ல சேர்த்துட்டான்னு சொல்ல மாட்டேன் குதிப்பேர் எங்க வசிஷ்டர் அப்படிங்கிறது தாத்து அந்நத்து பிரசஸ்தம் என்றபடி அபயப்பிரதான சாரம் அதனால் அவர் சந்தோஷப்படுவேறவர் ஆகினாலே தோஷோ எத்யபி தஸ்ய சதா பூர்ண பிரபத்தி இருக்குது அவங்ககிட்ட ஆணுகூல்யம் இருக்குது <clears throat> தெக்வா அங்கே வந்து பிரதீயதாம் தாசரதாய மைதிலின்னு சொன்னான் அவள் தாசரசு தாசரதிஹி சம்ஸ்கிருதத்தில் தாசரதான்னு ஒரு சப்தம் தாசரதிஹின்னா அபத்தியம் புமான சொல்லும் சரீர சம்மந்தத்தால் அவருக்கு பிள்ளையாக பிறந்தவன் திரௌபதிங்கிற மாதிரி சொல்லும் அவன் பிரதீயதாம் கடைசியில் கூட சொல்கிறான் பாருப்பா ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னா அன்னசரி ஈகோவால் தப்புன்னு தெரிஞ்சா விட்டு மாற்றிக்க மாட்டான் உனக்கு ஒருவேளை சீதையை கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லையா நீ சொல்லு இந்த ஸ்ரீலங்கையில் தந்தங்கள் வசத்தி சித்திரங்கள் சித்திர படம் ரொம்ப வசத்தி இந்த ஊரில் என்னென்னலாம் வசதி இருக்கோ அதை நான் கையில் எடுத்துக்கிறேன் தாம்பாரத்தில் சீதையை நான் கொண்டு போய் கொடுத்து அவகிட்ட அவங்கிட்ட விட்டுட்டு நான் உனக்காக நான் மன்னிப்பு கேட்டு வரேன்னு சொல்கிறான் அதுக்கும் அவன் ஒத்துக்கல என்னால் இதை சொல்லியிருக்கான் அங்கே தாசரசி சப்தம் இல்லை தாசரச சப்தத்தை வச்சுருக்கான் தாசரசன்னா சம்பந்த சாமானியத்தை அதாவது அன்பிரத்தியம்னு ஒரு அன்பிரத்தியம் அது வந்து அபத்தியத்தை சொல்லாது அதான் பொதுவாக சம்மந்தப்பட்டவன்றதை சொல்லும் அப்படின்னா தாசரதனவன் தாசரதி லோகத்தில் தாசரதின்னு அவனை சொல்லிட்டு இருக்கா அவன் பிரகாரம் தாசரதன் அவன் அப்படின்னா கர்மாதீனமாக தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தவன் இல்லை இங்கே பிறக்கணும்னா யாரோ ஒருத்தரை அப்பாவா ஏற்றுக்கணும் தசரதனோடு தன்னை சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கேன் தொடர்பு பட்டிருக்குவேன் உண்மையில் தசரதனுக்கு அப்பா இவன் தசரதனுக்கு அப்பா ஆயிவன் பிள்ளை வேஷத்தில் இருக்கான் அப்பாவாக தொடர்பு படுத்தின்னு இருக்கான்னு அர்த்தம் ஆகினாலே தாசரதாய சொல்லிருக்கான் சொல்லியிருக்கான் ஆணுக்குள்ளியம் இங்கே இங்கே வந்து கூட பொய் சொல்லலை உண்மையை சொல்லிட்டு இருக்கான் ஆணுக்குள்ளியம் இருக்குது பிராதிக்குள்ளிய வர்ஜனம் இல்லை அப்படின்னு என்னன்னா அதாவது பிராதிகுல்யத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கான் தெக்வா புத்திராம்ச தாராம்சன்னு விட்டுட்டு வந்திருக்கான் மகாவிஸ்வாசம் இருக்கு சர்வலோக சரண்யாயன்ற சப்தமே அவனுடைய மகாவிஸ்வாசத்தை காட்டுது விபீஷணம் மகாபிராஜ்யா மகாபிராஜ்யன்னு சொல்லியிருக்கான் மகா மகச்சப்தம் எந்த இடத்துல இருக்கோ ஒரு சில இடத்துலலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்தத்தோடு அன்வைக்கணும்னு அர்த்தம் இல்லை அதனுடைய தர்மத்தில் அன்வைக்கும் இப்போ மகாசுந்தரன் அப்படின்னு சொன்னால் மகச்சப்தம் எங்கே அன்வைக்கிறதுனா சௌந்தரியத்தில் அன்வைக்கிறது ச மகாசுந்தரன் அப்படின்னு சொன்னால் அவன் உயரமாக இருக்கிற சுந்தரன் அர்த்தம் பண்ணுறது இல்லை உயரமும் தாட்டியாக இருக்கிற சுந்தரன் அர்த்தம் இல்லை அதிகமான அழகு அந்த மகச்சப்தம் அழகில் அன்வைக்கிறது அதிகமான அழகை உடையவன் ஏன்னா ஒரு அப்ஜெக்டிவ் இன்னொன்று அப்ஜெக்டிவாக இருக்க முடியாது அப்படி தான் அது நவுன் ஆகிடும் அதனால் இங்கே அழகில் அன்வயிச்சுட்டோ அப்படின்னா அந்த அழகுக்கு அதாவது டார்க் பிளாக் டா பிளாக்னஸ் டா black dark black darkest black எது சொன்னாலும் அந்த டார்க் டார்க்கர் டார்க்கஸ்ட் நீங்கள் எதை சொன்னாலும் அது தனி விசேஷனம் இல்லை ஏன்னா அது விசேஷனத்துக்கு விசேஷனம் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுனால ஏன்னா அதை அந்த ஸ்கேலை சொல்ல முடியாதாலும் நீங்கள் இன்னொரு பதத்தை சேர்த்துக்கிறீங்க அதனால் அதான் என்ன சொல்ல அந்த முன்னாடி போகிறது அதிக பச்சை ரொம்ப பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பச்சைன்றது அப்ஜெக்டிவ் பச்சைக்கு ரொம்பன்றது அப்ஜெக்டிவ் இல்லை அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா சாஸ்திரத்தில் சாப்த போதும் அப்படி உண்டாகாது அப்போது இந்த இடத்துல எப்படி அனுப்பிதான் மகச்சப்தம் சௌந்தரியத்தில் அன்வைச்சு மகாசுந்தரன்ற இடத்துல மகச்சப்தம் சௌந்தரியத்தில் மகா கிருபாலுன்னு சொல்கிறோம் மகா கிருபாலுனா பெரிய உயரமாக இருக்க கிருபாலுன்னு அர்த்தம் இல்லை இந்த மகச்சப்தம் கிருப்பையில் அன்வைக்கிறது கிருப்பையில் அன்வைச்சுட்டு அப்புறம் அன்வைக்கிறது ஆகினால விபீஷணோ மகா பிராஜ்யான்னா பிராஜ்யல் அன்வைக்கல மகச்சப்தம் அவனுடைய ஞானத்தில் அன்வைக்கிறது மகா மகா ஜானம் உடையவன் அர்த்தம் மகா ஜானம் உடையவன் இல்லை மகா ஜானம் உடையவன் சௌந்தரிய சப்தத்தில் எப்படியானா மகச்சப்தம் அன்வைக்கிறதோ கிருபா சப்தத்தில் எப்படியானா அன்வை கிருபாலுன்னு சொன்னாலும் கிருபையில் அன்பைச்சு கிருப்பையில் தான் அதை மகச்சப்தம் அன்வைக்கிறது தயாளுன்னு சொன்னால் தயையில் மகச்சப்தம் அன்வைக்கிறது சுந்தரன்னு சொன்னால் சௌந்தரியத்தில் மகச்சப்தம் அன்வைக்கிற மாதிரியாக இப்போ ஞானத்தில் அன்வைக்கிறது இந்த மகத்துவம் ஞானத்தில் மகா ஞானம் தான் நம்பிக்கைன்றது ஒரு ஞானம் மகா பிராஜானம் மகா என்பதை காட்டுறது அதனால வர்ணம் ராகவம் சரணங்கதா என்று சொன்னதுனால வர்ணம் சொல்லப்பட்டது அதனால ஆத்ம நிக்ஷேபம் ஏற்கனவே சொல்லியாச்சு நிவேதயதா என்று சொன்னால் அவனே இதே சப்தம் வால்மீகியே பிரயோகம் இன்னொன்று வால்மீகி ராமாயணத்தில் இன்னொரு அர்த்தத்தை கேட்டதுக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம் நான் தாம்பாளத்தில் தந்தத்தை எடுத்துக்கிறேன் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் நான் சீதைக்கிட்ட நிவேத்திய ராமாய தேவி இந்த சீத்தையை ராம நிவேதனம் பண்ணிவிட்டு வசேம ராமன் வசேம ராஜன் இக வீத சோகா சீதையை நிவேதனம் பண்ணிட்டு நாம் சௌக்கியமாக வாழலாம் அங்கே நிவேதனம் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம் ஒப்படைச்சிட்டு தான் அர்த்தம் சமர்ப்பிச்சுட்டு தான் அர்த்தம் இப்போ நிவேதன சப்தம் இவரே சமர்ப்பணத்தில் அதாவது இந்த பிரயோகம் உண்டான்னு கூட நம்ம வால்மீகியை விட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை இதனால் நிவேதைதான்னு சொல்கிறதால ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டுக்கான் அவனை ஏற்றுக்காதையே இருக்க முடியாது ஆகினாலே குகனோடும் ஐவரானே முன்பு பின் குண்டு சூழ்வான் மகனோடும் லோச்சனாபியாம் பிபன் வா இறக்கி கூட்டுவா அவனை இவ்வளோ நாளி நிற்க வச்சதே ஆன எயினம் அரிசேஷ்ட தத்தமஸ்யா அபயமயா அவனை சீக்கிரம் உடனே கூட்டு வா ஆனை இனம் அரிசேஷ நீயே கூட்டு வா நீ தானே தடங்கல் பண்ணுவேன் தடங்கள் பண்ணோடனே கூட்டு வா இதால் தான் நான் சொன்னேன் எவனை இவனை இப்போ பெருமாள் நீங்களாம் வாய மூடுங்க நீ இறங்கி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவன் பைத்தியக்காரனா கூட்டுட்டான் என்ன நடக்குமோன்னு அவன் மேலேயே பார்த்துட்டு இருப்பான் சந்தேக திருஷ்டி ஓ சேர்த்துக்கும் போது நன்னா சேர்த்துக்கணும் கொஞ்சம் டிலே ஆனாலும் இந்த பிரபத்தியை பூர்ணம் கூட பரதனுடைய பிரபத்தியை கொஞ்சம் தள்ளி பூர்த்தி பண்ணா விட்டு இவன் ஒரு முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் ஆகாசத்தில் நின்றாலும் பரவாயில்ல சேத்துல விட்டு இவன் அவனுக்கு ட்ரபிள் பண்ணக்கூடாது ஏற்கனவே ஒருத்தன் ஒருத்தன் கம்பு வச்சுருக்கான் ஒருத்தன் கல்லை வச்சுருக்கான் இந்த மீட்டிங் நடக்கும்போதே கல்லு கையை சோடா பாட்டில் வச்சுட்டு எலெக்ஷன் மீட்டிங் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு இருக்கும் அவாவால் அவாவால பாவம் சக்தி வஞ்சனம் இல்லாமல் எவ்வளோ பெருசாக தூக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக தூக்கி வச்சுருக்கா அவா <laughs> அப்படின்னு சொல்லுக்கிறதுனால அப்போ நீ இறங்கி வா நீயே கூட்டுவா அவனை ஆன எயினம் மரிசேஷ்ட தத்தம் அஸ்தியாவயம் அவனை கூட்டினா அவன் சொன்னான் லோச்சனாபியாம் இவன் இவா பெருமாள் கண்ணாலேயே பருகிட்டார் அவனை ஏ சுக்ரீவனை கண்ணாலேயே பருகிட்டார் அவன் இவன் சொன்னான் இப்போ உடனே மேடையிலேயே கட்சி மாறுறவன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற பாருங்க இப்போ உடனே இவன் என்ன சொல்கிறான் அஸ்மாபிஹி நானும் பிரார்த்திக்கிறத பாருவோம் அஸ்மாபிஹி துல்லியோ பவது ராகவா அஸ்மாபிஹி துல்லியோ சுவாமி பார்க்குற அஸ்மாபிஹி பகுவச்சனம் துல்லியான்னு ஏகவச்சனம் எங்களுக்கு சமமாகணும்னு சுவாமி தேசிய இல்லை கோதா ராதா சீதா அவள் அவள் ராமசாமி எங்கார் என்ன பண்ணுறேன்னா இவளுக்கு தீபாவளிக்கு ஐநூறு ரூபாய்க்கு போடுவேன் அவளுக்கு ரூபாய்க்கு போடுவேன் இவ இவ இவளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் அவளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் இவா அந்த ரெண்டு குழந்தையும் என்ன சொல்கிறா அப்பா அவள் சின்னவோ சீதா எங்களுக்கு எவ்வளோ வாங்குறியோ எனக்கு ரெண்டாயிரம் கோதாவுக்கு ரெண்டாயிரம் ராதாவுக்கு ரெண்டாயிரம்னா சீதாவுக்கு நாலாயிரத்துக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால் அஸ்மாபிகி துல்யா இந்த சுண்டு நண்டுலேருந்து இங்கே இருக்கிற இத்தனை கோட்டி வானரங்கள் இருக்கோ இந்த இந்த வானர நம்பர் ஒன்று கிட்ட உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ வானர நம்பர் ரெண்டு கிட்ட எவ்வளோ ஆசை இருக்கோ இப்படி எந்த இந்த பக்கம் இருக்கிற எங்கள் எல்லா இடத்துல எவ்வளோ ஆசை இருக்கோ அதை ஒன்றா கூட்டிப்பார் அதை அவன் ஒத்தங்கிட்டே வெயின்னு அர்த்தம் அஸ்மாபிஹி துல்லியா எங்களுக்கு சமம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது அஸ்மாபிஹி துல்யோ பவதுராவா எப்படி பிளேட்டை உடனே மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன் இது புருவானம் ராமஸ்து பரிஷ்வஜ விபீஷணம் அவனையும் கட்டி அணைச்சிட்டார் பெருமாள் ஏன்னா அங்கே காக்க விட்டதுக்காக பெருமாள் கட்டி அணைச்சிட்டு அவன் ரொம்ப எமோஷனான கேரக்டர்னா ராமன் கேரக்டர் தான் எல்லாரையும் கட்டி அணைச்சிக்கிறார் பாருங்க ஆகினாலே இதி புருவானம் ராமஸ்து பரிஸ்வஜ விபீஷணம் அப்ரவீது லக்ஷ்மணம் வீரம் சமுத்ராத்து ஜலமானயா கூட்டுவாட ஜ சமுதிரத்துலேருந்து கட்டின உடனே விபீஷனை கட்டின உடனே சமுத்திரத்துலேருந்து ஜலத்தை கொண்டு வாடா விபீஷணா அப்படின்ட்டு இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காக குகனோடும் அதை தான் அவன் சொன்னான் குகன் ஐவரான் அவர் குகனோட சேர்ந்தா விட்டு குகேன சகிதோ ராம லக்ஷ்மணேனத்து சீதையான்னு ஒன்று சொல்லிட்டாருங்க குகேன சா பெருமாளுக்கு எப்போ எல்லாரோடும் சேர்ந்தா மாதிரி இருந்ததுன்னா குகனோட சேர்ந்தா விட்டு திரும்பி பட்டாபிடியத்தில் குகனை சேர்ந்தா அதை வச்சுட்டு தான் அந்த குகேன சகிதான்றத குகேன சகிதா ஒரு ஒரு பெரிய கவினா அவன் பிற்காலத்தில் எத்தனை கவியை உருவாக்குறான் எத்தனை காவியத்தில் அவனுடைய தாக்கம் குகேன சகிதோ ராமஹா லக் சீத்தையோட சேர்ந்தா விட்டு சேர்ந்ததாக பெருமாளுக்கு தோணலை லக்ஷ்மணோட சீத்தையோடலாம் சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்தா விட்டு சேர்ந்தா தோணல மறுபடி குகனை பார்த்தா விட்டு தான் பெருமாளுக்கு சந்தோஷம் வந்தது பட்டாபிஷேகத்தில் சொல்கிறேன் அப்பையும் மனசில் கஷ்டம் ஜடாயு இல்லையே இப்போன்னு நினச்சிக்கிறேன் இதை யார் நினச்சி பார்க்க மோளம் தாளம் அடிக்கிறது இதை பார்த்துட்டு இருப்பாளா அதை விட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அக்ஷத போகிறதுக்கு ஜடாயு இல்லையேன்னு நினைக்கிறேன் பெருமாள் அவனுடைய எண்ணம் அதுக்காக என்ன இது புருவானம் இது லக்ஷ்மணம் வீரா ஜலமான சீக்கிரமாக ஜலத்தை கொண்டு வா இவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் இங்கேயே பண்ணினோம்னு சொன்னேன் அவன் ஜலத்தை கொண்டு வந்தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமும் அந்த இடத்துலயே பண்ணிவிட்டார் பட்டாபிஷேகம் பண்ணா விட்டு ஏவ முக்தஸ்து சௌமித்ரி அப்பியசிஞ்சது எப்பேற்பட்ட இளைய பெருமாள் திருக்கையால் அவனுக்கு அங்கேருந்தா யாரோ ராட்சதால் தண்ணியை கொடுத்துருப்பார் புரியுதா இப்போ விபீஷணன் கையால் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் திருத்துழா அவள் லக்ஷ்மணன் நினச்சிருந்தாலே திருத்துழாயை பகவத் பகவத்கீதையில் அவனுக்கு திருத்துழா திருத்துழா மாதிரி கைங்கரியம் பண்ணுறேன் பால்யா துழுதி சுஸ்மிக்தான்னு சொல்கிறதுக்கு திருத்துழாய்க்கு மனம் போகாத மாதிரி அவ்வளோ பகவத் பாகவத கைங்கரியத்தை கொண்ட லக்ஷ்மணன் கையாலே ஏவ முக்தஸ்து சௌமித்ரி அபியஷிஞ்சது விபீஷணம் இளைய பெருமாள் தான் அவனுக்கு பட்டாபிஷேகம் அபிஷேகம் பண்ணி வச்சார் அபியஷிஞ்சது விபீஷணம் மத்திய வானர முக்கியானாம் ராஜானம் ராஜசாசனாத்து அப்புறம் சரி கிளம்பலாம் நாழி அடுத்து நாமும் சீக்கிரம் கிளம்பலாம் <laughs> பட்டாபிஷேகத்துக்கு நாமும் சீக்கிரம் கிளம்பலாம் ஆகினாலே அவர் என்ன சொன்னேன் கிளம்பலாம் சமுத்திரத்துக்கு வந்து இப்போ என்ன இப்போ எப்படி சமுத்திரத்தை தாண்டுறது அப்படின்னு கேள்வி வந்தது அவன் கைகண்ட மருந்து அவன் பார்த்துட்டான் சரணாகதி பண்ணால் சரணாகதி பண்ணால் பலிக்கும் அது யார் இடத்துல பண்ணும் அவனுக்கு கூட டக்குன்னு மூளை வேலை பண்ணல அவனுக்கு சமுத்திரன்னு சொன்னால் சாஸ்திரத்தில் அதுக்கு ஒரு அந்தளவு அவன் வாசிச்சிருக்கான் அதுக்கு அதுக்கு ஒரு தேவதைன்னு பெருமாள் வச்சிருக்கிறேன்னா இப்போ சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணிட்டா பிரிட்ஜெல்லாம் கட்டுறது என்னத்துக்கு சரணாகதி பண்ணி அவன் வழி விட்டான்னா போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு அவாவாளுக்கு மருந்து கை கண்ட மருந்து அவன் என்ன சொன்னா சமுத்திரம் ராகவோ ராஜா சரணங்கந்தும் அருகதி அருகதி நீர் பண்கோன்னா பகவத் கிரகத்தில் இதுக்கு ஒரு கதை சொல்கிறார் ஒரு ஊரில் ஒரு பணக்காரால் இருந்தா பணக்காராத்துக்கு பெரிய பணக்காரா அவள் கொட்டாயில் நூறு மாடு இருக்கும் அது மாதிரியாக மனுஷா மாட்டு பொண்ணு வந்தால் அவள் நான் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன் அங்கே ஒரு அடி தான் இருக்கும் பகவத் விஷயத்தில் கதையெல்லாம் நம்ம கூட்டு ரூம் போட்டு யோசிக்கிறாளோ அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி கொஞ்சம் சேர்த்து சொன்னதான் அந்த மனசில் ஞாபகம் வரும் அவ என்னன்னா கல்யாணம் ரொம்ப குண்டு அந்த கல்யாண தண்ணிக்கே மனையில் உட்கார முடியல சேரில் அறுபதுக்கு எண்பதுக்கு சேரில் உட்காந்துக்கிறான் அங்கேயே புழுங்கன் கீழே உட்காந்துக்கிறான் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னால் சே அறுபது எண்பதில் சேரில் உட்காந்து வச்சு நடக்குது உண்டு அது கல்யாணத்து அன்றைக்கே நான் இப்படி சொன்னால் அது மறக்கப்படாதுன்றதுக்காக நான் சொல்ல இவ்வளவு இல்லை பகவத் விஷயத்தில் கொஞ்சம்தான் இருக்குது அப்படி கல்யாணம் பண்ணுறது அந்தளவு என்ன ஓபிசிட்டியா இதெல்லாம் தெரியல நமக்கு பேரல் அப்படின்னு சொல்கிறாள் அந்த பொண்ணு அவள் பணக்காராது பொண்ணாக இருப்பா பண்ணிட்டா ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு ஆச்சு வந்தா அங்கே ஒரு அபாத்தில் ஒரு மாடு இந்த கொட்டாயில் மாடு மேய்க்கிற ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் நூறு மாட்டை மேய்ச்சின்னு போய் அவன் அவன் ஏற்கனவே குண்டு கல்யாணத்துக்கு இங்கே பணக்காராத்துக்கு வந்துட்டான் அதால் அரைக்க வேணாம் கரைக்க வேண்டாம் இப்போ எல்லாருமே பணக்கார வேலை இருக்கா இருக்கா அரைக்க வேணாம் கரைக்க வேணாம் அது இன்னும் குண்டாயிடுச்சு இருபது கிலோ கூட்டா தலை தீபாவளிக்குள்ள இருபது கிலோ கூட்டிட்டான்னு வச்சுக்கணும் அப்படி ஆகிட்டா இது இருக்கு அவாத்துக்கு இந்த கொட்டால வேலை பண்ணுறானே அவன் ஒருத்தன் அவன் தினம் நூறு மாட்டை ஓட்டுன்னு போய் நூறு மாட்டை கூட்டின்னு வர்றது எவ்வளோ கட்டம் ஒரு நாள் ஒரு எருது தப்பி போச்சு கவுண்ட் பண்ணுறான் கவுண்ட் பண்ணால் தொண்ணூத்தொம்பது தான் வருது அவனுக்கு பயமாகிடுது அப்போ அவன் என்ன பண்ணான்னா தேடி பார்த்தா முடியல சரி அந்த ஊரில் புதுசாக ஒருத்தர் சங்கத்தின் அவர் இடத்துல எருது எப்படி கிடைக்கும் பரிகாரம் பண்ணிடலாம் ஏன்னா ஜோதிஷன்னா எட்டு வருஷம் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் நாலு வருஷம் சிரோமணி அவளுக்கு எட்டு வருஷம் சிரோமணி சாகித்யம் வியாகரண வாசியாவுக்கு எட்டு வருடம் சிரோமணி அஸ்ட்ராலஜி இல்லை அஸ்ட்ரானமி வாசிக்கிறதுக்கு இப்போ அங்கங்கே அவர் உதாரணம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் அவர் ஏதாவது ஒரு கிரகத்தை பற்றி நட்சத்திரத்தை பற்றி அவர் சொல்கிறார் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதில் அப்படின்னு சொன்னால் எட்டு வருஷம் சிரோமணின்னு வேற அப்பா அவள் வாசிக்கிறது அப்படின்னா ஏன்னா ராஜாக்களுக்கு அவள் இருக்கணும் அடுத்த வருஷம் இந்த கிரகம் இப்படி இருக்கிறதால மழை பெய்யாது இந்த தானியத்தை இவ்வளோ விளை வச்சு விளைய வச்சுக்கணும் இப்பயே இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரியம் அது அது பெரிய சயின்ஸ் அது எட்டு வருஷம் சிரோமணி இருந்தது அப்புறம் வாசிக்க பிராமணன் அதிகம் வாசிக்க மாட்டா திருப்பதியில் க்ஷத்ரியால் வைஷால் நிறைய வாசிப்பா ஏன்னா அவளுக்கு வேதாத்தியன பேர்டன் இல்லை அப்படின்றதுக்காகன்னு சொல்லி அப்போது அவன் என்ன பண்ணால் இந்த எருது போயிட்டு என்ன பண்ணுறது அதை கேட்கலாம்னு சொல்லிட்டு அவனே பாவம் சிரோமணி வாசித்து இது தெரிஞ்சிடணும் இல்லை அவன் அவனை பொழப்புக்காக அவன் ஜாதகம் பார்க்குறவன் அவன்கிட்ட போய் என்ன பண்ணான் எழுதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு அவனே யாரும் வரமாட்டேங்கிறான்னு ஈய ஓட்டிட்டு உக்காண்டிருக்க ஈ முதல்ல வந்தா ஏதோ ஜாதகம் கேட்பான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல இது வரல ஏதாவது கேட்பான்னு பார்த்தா இவன் வந்து எருது கிடைக்கல கிடைக்குன்னு கேட்டா அவனுக்கு அவனுக்கு கோபம் தாழ முடியல அவன் என்ன சொல்லிருக்கான் பெருமாளே நீ போறோம் அவன் ஜாதகம் சொல்றது இருக்கட்டும் உபன்யாசம் போறோம்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கடுக்கா சாப்பிடுறான் அவன் நமக்கே பணம் இல்லை கடையை ஓப்பன் பண்ணோம் ஈ ஓட்டின்னு உட்காடுறோம் இவன் தான் ஜாதகம் கொடுப்பான் கல்யாணம் பாரு கார்த்தி பாருன்னா இவன் எழுத தேடுறதுக்கு ப பரிகாரம் சொல்லு அப்படிங்கிறான்ட்டு ஒரு கடுக்கா சாப்பிட்டா எழுது கிடைக்காது நீ ஏழு கடுக்கா சாப்பிடணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணா நீ ஆயோன்னு நினச்சிட்டு ஆத்துக்கு ஆம்பியா கிட்ட சொல்லாத சாப்பிட்டான் ஏழு கடுக்கு ஆகி சாப்பிட்டான் அவ சொல்றா என்னால தலை இழுத்து போட்ட முடியாது என்னால ஜனம் இழுத்து போட முடியாது நீங்க ஏரிகரில் ஒரு வாரத்துக்கு குடிசை போட்டு அப்படின்னு அவ சொன்னா ஏ ஏரிக்கரையில குடிசையில இருந்து பாவம் வந்து சேர்ந்தான் வந்து சேர்ந்த உடனே அந்த ஏரிக்கரைக்கு கரைக்கு இருந்தான் பாருங்க இவன் ஜனம் ஆம்பியா ஜலம் இழுத்து கொட்ட முடியலன்னு ஏரிக்கரையில் இருந்தான் இவன் ஏரிக்கையில் போய் உட்காண்டா அந்த எருது அங்கே எதிர்ச்சியாக யாதிர்ச்சியமாக இவன் போய் ஏரிக்கையில் உட்காரத்துக்கும் எருது வரத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோதிஷர் அவர் தான் இனிமேட்டு உலகம் மொத்தம் அவர்கிட்ட தான் போக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எருதை பார்த்துட்ட சந்தோஷத்தில் அங்கேருந்து வந்து வேற ஜோதிஷரை சேவிச்சுட்டு மறுபடியும் ஏரிக்கரைக்கு போயிருக்கான் போய் அப்படி ஆனா ஆச்சு ரொம்ப சந்தோஷமாச்சு அவன் என்ன பண்ணான் அவன் உண்மையான ஜோதிஷனாக இருந்தா அவன் கடுப்பு சொன்னான்னு ஒருவேளை நாம் இது மாதிரி நம்ம ஜோதிஷம் கிரகம் நன்னா இருக்கும் நாம் சொன்னோம் ஏதோ அவனுக்கு எருது கிடச்சிருத்து நாம எல்லாருமே இப்படி வா ஜோதிஷமே வாசிக்காத ஏதோ நம்ம பரிகாரம் சொன்னால் நம்ம வாக்கு பழிக்கிறது அதால வரவாளுக்கெல்லாம் சொல்லிடலான்னு சொன்னோடனே இந்த வயது அந்த பணக்காராத்துக்கு வந்த குண்டான பொண்ணு வந்து பாரு அவர் ஜோதிஷம் சொல்றேன் நீ எருது இருக்குன்னு சொன்னானா இதுக்கு வேற அது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகிட்டா ஐயோ அந்த ஜோ மாமியாருக்கு தெரியாத அந்த ஜோதிஷக்காரங்கிட்ட போச்சு அவங்க சொன்னான் அந்த பரிகாரம் பழிச்சிருத்து எருது கிடைச்சது இவனும் கடுக்க ஆசாட்டா குழந்த பிறந்துடும் அப்போ அப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா புருஷனுக்கு ஏழு கடுக்கானா நீ மூன்றரை சாப்பிடுறியம்மா நீ மூன்றரை சாப்பிடுறியம்மான்னு சொல்லப்படாது அவன் இவனுக்கு என்னன்னா ஏழு தான் பலிச்சது ஏழு தான் பலிக்கணும் ஆகினால இவனுக்கும் ஏழே சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னா இவன் ஏழு சாட்டா ஓபிசிட்டி போயிடுத்து அப்புறம் வர கர்ப்பமாயிட்டாயுவோ குழந்தை பிறந்துருத்து அந்த ஜோதிஷம் பேரையே வைக்கணுங்கிற ஆயுவோ எதுக்கு பிறந்த குழந்தைக்கு அவன் பேரையே வைக்கணும் ஏன்னா பொதுவாக அதிக குண்டா இருக்கும் அவளுக்கு குழந்தை பிறக்காதான் முதல்ல வெயிட்டை குறை அப்படின்னு சொல்லுவா கன்சீவ் ஆகிறதுக்கு வெயிட்டை குறைனுவா அவன் ஏழு கடுக்கா சாட்டு உடம்பு குறையவே கன்சீவ் ஆகிட்டா குழந்தை பிறந்துருத்து இப்போ அந்த கடுக்கா எப்படியானால் அங்கே வேலை பண்ணித்தோம் அந்த காரியத்தை இவன் விபீஷன் சொல்லிட்டு இருக்கான் யார்கிட்ட ராமணனே ராவனை ராகவோ ராஜா சரணம் கந்து மருகதின்னு பரிகாரம் சொல்றானே சரணாகதி பண்ணு உனக்கு வழி கிடைக்கும்னு சொல்கிறது கடுக்கா சாப்பிடு எருது கிடைக்கும் கடுக்கா சாப்பிடு குழந்த பிறக்கும்னு சொன்ன கதியில இவன் சொல்லிட்டு இருக்கான்னு பகவத்கீதத்தில் எழுதுறா நாளைக்கு பார்க்கலாம் கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா شریمدے شری لکشمتی پادوا سی برین جڑ گورش ناراتی مہادیجی گا نما شریم شیون جڑ گورشنادیندر مہادیجی گا